ओम शुक्लं वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशन्ते सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धे भवतु मे सदा या देवी स्तूयते नित्यं त्रिभुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती इति सर्वविद्यानां दक्षजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ओम शांति शांति शांति अनुसन्दधामि भगवद्गीते भगवद्गीते भगवद्वेषिणीम् भगवद्वेषिणीम् அப்படி இதில் என்ன பெருமைப்படுத்தப்படுதுன்னா பகவத்கீதை பற்றி அஹ், அம்ப ஓ தாயே துவாம் உன்னை அனுசந்ததாமி என்றால் உன்னை பணிந்து வணங்கி தொடர்கிறேன் யாரை ஓ பகவத்கீதையே இந்த பகவத்கீதை எப்படிப்பட்டவள் பகவத் வேஷினி வெறுத்து அழிப்பவள் எதனை பவத்தை என்றால் பிறந்து பிறந்து பயணம் செய்யும் இந்த நிலையினை விதவிதமான சிரமங்களையும் வருத்தங்களையும் தாங்கி கொண்டு பயணம் செய்யும் இந்த பயணத்தை வாழ்க்கையை அதாவது ஜீவன் என்று பிரிந்து கடவுளை விட்டு விலகி சென்ற இந்த நிலையை துவேஷினி வெறுத்து அடிப்பவள் அப்படி இந்த பகவத்கீதையை பற்றி இந்த பகவத்கீதை எப்படி பிறந்தால் யார் அப்படின்னா அதுக்கு விளக்கம் வந்து மேல முதல் வரியில் ஆரம்பமாக இப்ப இருக்கிற மேல இருக்கிற எல்லாம் இந்த முதல் மூணு வரியும் இந்த பகவத்கீதாங்கிறதுக்கான என்ன அப்ஜெக்டிவ்ஸ் தமிழில் நம்ம உரிச்சொல்னு சொல்கிறாங்களே உரிச்சொல் அதை பற்றி பெருமைகளை விளக்கக்கூடிய சொல் பார்த்தாய பிரத்தி போதிதாம் பார்த்தனுக்காக பிரதிபோதித்தம் போதிக்கப்பட்டது பிரத்தின்னு முன்னாடி போட்டாச்சுன்னா அவரை நோக்கி போதிக்கப்பட்டது அவருக்காக போதிக்கப்பட்டது பார்த்தனுக்காக அவரை நோக்கி போதிக்கப்பட்டது போதிதா என்றால் போதிக்கப்பட்டவன் போதித்தாம் என்றால் போதிக்கப்பட்டவளை போதிக்கப்பட்டதனை என்ன செய்கிற அனுசந்ததாமி வணங்கி பணிந்து தொடர்கிறேன் பகவத யாரால் போதிக்கப்பட்டது பகவதா நாராயணேன ஸ்வயம் அப்படின்னா ஸ்வயம் நாராயணேன பகவதா நாராயணன் ஆன அவரே அவராலேயே பகவதா பகவானால் இறைவனால் நாராயணனான அவராலேயே போதிக்கப்பட்டது இறைவனான அவராலேயே போதிக்கப்பட்டது அப்படி ஸோ இது பார்த்தனுக்காக போதிக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தனா இந்த இடத்துல அர்ஜுனன் அர்ஜுனன் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்தார் சூழ்நிலையில் இருந்தார் அந்த சூழ்நிலை என்னென்னு பார்க்க போகிறோம் இன்னைக்கு அதிகமாக பார்த்துருவோம்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில் இது போதிக்கப்படுகிறது யாரால் இறைவனால் இப்போ பொதுவாகவே யாரெல்லாம் எங்குமே நெருக்கடியில் இருக்கும் பொழுது இறைவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறார் ஆனா நானெல்லாம் நெருக்கடியில இருந்தே எனக்கு உதவி செய்யலையே சார் அப்படின்னா இந்த இடத்துல அர்ஜுனன் உதவி பண்ணியிருக்கிறாரு எனக்கு ஏன் அவர் உதவி பண்ணல அப்படின்னா அர்ஜுனனுடைய ஒரு வித்தியாசமான மனப்பான்மையை நம்ம பார்க்க போறோம் அவர்கிட்ட வந்து ரிசீவிங் ஸ்ட்ரக்சர் பெரும் தன்மை இருந்தது அவர் செஞ்சு கேட்டார் ப்ளீஸ் எனக்கு சொல்லிக் கொடு இந்த நெருக்கடியில் எனக்கு என்ன பண்ணுறதும் தெரியல நீ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டார் அப்படி கேட்டால் அவர் கொடுத்துருவார் ஆமாம் எனக்கு பண கஷ்டமா இருக்கு பணம் கொடுன்னா அதையும் கொடுத்துருவார் இது இதுதான் பிரார்த்தனையினுடைய பணம் பிரார்த்தனையில் இறைவன் எதை கேட்டாலும் அவர் கொடுப்பாரு இந்த இடத்துல அர்ஜுனன் வந்து தனக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது முடிவெடுக்க முடியவில்லை அப்படிங்கிறது அவருடைய நிலைமை அதனால் எனக்கு நீ இதை சொல்லிக் கொடுத்து கிளியர் அப் அப்படின்னு அவருடைய கோரிக்கை அந்த கோரிக்கைக்காக வந்த பதில் தான் அது யார் மூலமாக பதில் வந்தாலும் அது இறைவனாலேயே வந்த பதில் யார் மூலமாக ஒரு சகாயம் வந்தாலும் அது இறைவனாலேயே வந்த சகாயம் அது எதாவது அது பணமாக இருக்கலாம் அவசரத்துக்கு கிடைச்ச ஒரு பைக்காக இருக்கலாம் அல்லது ஒரு உபதேசமாக இருக்கலாம் அது நம்ம வார்த்தையில சொன்னால் அட்வைஸாக இருக்கலாம் ஸோ எல்லாமே இறைவனிடமிருந்து ஒரு சார் நான் இவர் பேச்ச கேட்டேனே ஆனால் நான் ஏமாந்து போயிட்டேன் அவர் பேச்சை கேட்டு நல்லா இருந்திருந்தா இறைவன் வந்தது ஆனால் ஒருத்தர் பேச்சை கேட்டு நான் வீணா போயிட்டேன் அல்லது இன்னொருத்தர் வீணா போயிட்டேன் அப்போ எது எப்படி நீங்கள் அது இறைவன் தெரிந்து வந்ததுன்னு சொல்ல முடியும் அது இறைவன் தெரிந்து வந்தது இல்லை கிடையாது வந்தது கிடையாது தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லது வந்தால் இறைவன் தேர்ந்து வந்தது அப்படின்னு சொல்லிடுறீங்க கெட்டது நடந்தால் இறைவன் தேர்ந்து இல்லாத இதுக்கு கொடுத்தான்னு சொல்லிடுறீங்க இது எப்படி சார் உங்கள் இந்து மதம் நியாயம் அல்லது இது எப்படி உங்கள் கீதை அல்லது வேத போதனையெல்லாம் நியாயம் பார்ஷியாலிட்டி ஒரு இடத்துல நல்லது நடந்தால் இறைவனால் உண்டு அதே இடத்துல இன்னொருத்தர் பேச்சை நான் கேட்டு வீணாக போயிட்டேன்னா இல்லை வேற யாரும் வீணாக போயிட்டாருன்னா அது இறைவன்லாம் அப்படி கொடுத்துக்க மாட்டாரு இந்த கிருக்கு தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் தப்பிச்சுப்பீங்க நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்பலாம் வந்து கவலைப்பட அதுவும் இறைவனால் ஒன்று <laughs> முடிஞ்சு போச்சு <laughs> அதுவும் இறைவனா பண்ணதான் அடக்கடவுளை அப்படியே அவன் வந்து அவன் வந்து அழிஞ்சு போற அளவுக்கு இறைவன் அவன் சொல்லி கொடுத்தாரு நல்லா இருக்கிறது சொல்லி கொடுத்துருக்கலாம் என்ன பண்றது அவன் இந்த இடத்துல அந்த கஷ்டத்தை தாங்கினாதான் அவன் பாவம் தீரும் சீக்கிரமா தீர்த்துட்டு சீக்கிரமா நல்லா இருக்கட்டும்ட்டு அவர் அதை சொல்லி கொடுத்தாரு வேற என்ன பண்றது என்ன அவன் ஜாதகத்துல இருக்கு கஷ்டப்படணும் சாரு கஷ்டப்படணும் இருக்கு அப்போ பாப்ப மூட்டை இருக்கிறப்ப பாப்ப மூட்டை தீரணும் வேற வழி கிடையாது அப்ப இறைவன் என்ன பண்றாருன்னா யாராவது ஒருத்தர் மூலமா வந்து தான் யோஜனை பண்ணி சிக்கல்ல மாட்ட வைப்பாரு இதுக்காக இறைவனே வந்து அவதாரம் பண்ணி பெரிய ஆளும் உனக்காக அவரே வந்து அது என்ன கைச்ச தொடங்க பெரிய படை சூழ வந்து உனக்கு அப்பா லெப்ட்ல போகாத ரைட்ல போட்டு சொல்லிட்டு போகணும் அப்புறம் நீ அங்கே போய் ஏமாறணும் யாரோ ஒரு லூஸ் மூலமாக தான் சொல்லுவாரு நீ அப்புறம் லெப்ட்ல போவ ரைட்ல போவ அப்புறம் பார்த்தா வழி மாறி இருக்கும் அப்புறம் போக வேண்டிய டைம் போகிறது ஏமாந்து போயிருக்கேன் ஸோ இங்கே தான் நம்ம இறைவனை புரிஞ்சுக்கணும் நல்லா இருந்தாலும் அந்த இடத்துல இறைவனை புரிஞ்சுக்கணும் சிக்கல்லாம் பார்த்தாலும் இறைவனை புரிஞ்சுக்கணும் யார் மூலமாக வந்தாலும் அது இறைவன் மூலமாகத்தான் புரிகிறது ஆனாலும் கூட சில நேரங்களில் இறைவன் நேரடியாக அவரே வருகிறார் இது ஒரு அவதாரம் என்று சொல்கிறோம் இந்த அவதாரம்னா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா இங்கே வந்து நாராயணன ஸ்வயம் இருக்கு ஸ்வயம்னா தானே அப்படின்ட்டு ஒரு பொருள் இதுல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அல்லது நம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் வேற யாராவது கேள்வி கேட்டால் பதில் தெரியாமல் இருக்கும் அதுக்கு பொதுவாக சம்பிரதாயத்தில் சொல்லப்படுற பதில் இது அது எப்படி இறைவன் பிறக்க முடியுமா அவதரிக்க முடியுமா அப்படின்ட்டு கடவுளே வராரா அவர் வந்து பிறப்பா அது முடியும் அவர் வந்து பிறப்பு எடுக்க முடியும் ரெண்டு விதத்தில் அவரால் வந்து ரூபங்களை ஏற்க முடியும் ஒன்று இயற்கையாக நம்ம ஜீவ சிருஷ்டிக்குள்ள இந்த சிருஷ்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவர்கள் எப்படி ஜனன விதி மரண விதி இதை பின்பற்றி பிறந்து பிறந்து போறாங்க அதே போல முன்பிறவி மறுபிறவி இல்லாமல் இந்த இடைப்பட்ட ஒரு பிறவிக்கான ஜனன விதி மரண விதி வாழ்க்கை விதி இவைகளுடன் இறைவன் பிறக்க முடியும் ஆனா அவருக்கு முன்பிறவியும் கிடையாது மறுபிறவியும் கிடையாது நேராக கன்சீவ்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கும் நேராக கன்சீவ் ஆகிற ஒரு தாயார்கிட்ட அது மனிதனாகவும் இருக்கலாம் அல்லது வேற ஒரு ஜீவராசியாகவும் இருக்கலாம் நமக்கு தெரியாது கன்சீவ் ஆகுறாரு அதுலேருந்து ஆரம்பித்து மரணம் வரைக்கும் அவர் வாழறார் திரும்ப தன்னுடைய ஸ்வரூபம் இறைவனோட ஐக்கியமாகிறார் அப்போ இடையில அந்த ஜீவன்கிற ரூபத்தில் இருந்துட்டு அவர் எதெல்லாம் செய்யறதுக்காக பிறந்தாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிறார் அப்படி பிறக்க முடியுமான்னா முடியும் எப்படி அது முடியும்னு லாஜிக்கலாக பார்ப்போம் இந்த ரெண்டு வெரைட்டி என்னன்னு பார்க்கலாம் முதல்ல இன்னும் ஒரு அவதாரம் என்னன்னா தாயும் கிடையாது தாயும் தகப்பனும் கிடையாது அது க கரு தவித்தலும் கிடையாது நேரடியாக அப்பியர் ஆவார் ஒரு ரூபத்தில் ஒரு காரியத்தை செஞ்சு முடிப்பார் அப்புறம் காண போயிடுவார் அவ்வளோ அது எந்த வயசுல பன்னெண்டு வயசு பையனா அப்பியர் ஆகணும்னா பன்னெண்டு வயசு பையனா அப்பியர் ஆகலாம் அறுபது வயசு தாத்தாவா அப்படின்னா டக்குன்னு வர போறாரு அறுபது வயசு தாத்தாவா அப்படிங்கிறாரு எவ்வளவு நேரம் அந்த காரியங்களை முடிக்கணுமோ அப்பயே அதை செஞ்சு முடிக்கிறாரு அப்புறம் போயிடுறாரு அல்லது ஒரு குறைக்கணுமா பிறக்கணுமா பூச்சியா இருந்து அந்த காரியத்தை செய்ய முடியுமா டக்குன்னு அந்த இடத்துல வந்து பூச்சியா இருந்து செஞ்சு முடிச்சுட்டு அது இருக்கும் டிசப்பியர் ஆகிடும் காணப்படும் அப்படியே ரெண்டு விதத்துல எதை வேணாலும் செய்ய முடியும் அது ஏன் அப்படி செய்யறார் அப்படின்னா அந்த இடத்தில் பூர்த்தியாக வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அந்த காரியத்தை ஏற்கனவே இருக்கும் நியத்திகளால் செய்து முடிக்க முடியாது அந்த கட்டமைப்பு போதுமானதா இல்லை ஏன்னா நியத்திகளின் கட்டமைப்பு அதுக்கு தேவையான முன் காரணங்கள் பின் காரணங்களை எல்லாம் வந்து சார்ந்து இருக்கிறது முன் காரணங்கள் பின் விளைவுகள் அதுக்கு இடையில தான் ஒரு பிரச்சனையும் வர முடியும் ஒரு தீர்வும் வர முடியும் ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தேவையான முன்காரணம் இருந்துடும் அப்புறம் அந்த பிரச்சனை தீரணும் தீர்ந்த பிறகு பின் விளைவும் அதுக்கப்புறம் சௌகரியமா இருக்கா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல பிரச்சனை தீர்க்கறதுக்கு வேற ஒருத்தம் வரலாம் அவன் மூலமா பிரச்சனை தீருது இப்போ உதாரணமா இவன் பண கஷ்டத்துல இருந்தா சுப்பிரமணி பண கஷ்டத்துல இருந்தா இப்போ அதுக்கு முன் காரணம் இருந்தது எப்படி பண கஷ்டத்துல மாட்டினார்னு இப்போ கோண்டு வராரு இவர் பண உதவி பண்றாரு பிரச்சனை தீருது அதுக்கப்புறம் விளைவு என்னன்னா நன்மை சந்தோஷம் யாருக்கு சுப்பிரமணிக்கு ஆனா கோண்டு தீர்க்கிறாருன்னா கோண்டுவுக்கு முன் காரணம் இருக்கு தீர்க்க முடியறதுக்கு அவர் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சிருக்கிறாரு அவர் சிரமப்பட்டிருக்கணும் அவர் சேமித்து வச்சிருக்கணும் வீணா செலவு பண்ணாம ஸோ அப்புறம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கணும் அப்புறம் கோண்டுவுக்கும் சுப்பிரமணிக்கும் போதுமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்புறம் கோண்டுவுக்கு வந்து சுப்பிரமணியம் பத்தி தகவல்கள் தெரியணும் அவன் பண சிரமத்தில் இருக்கான் அப்படின்னு இவ்வளவு முன்காரணங்கள் இருக்கு இன்னும் பல இருக்கு இப்ப நம்ம பேசாம இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் தீர்க்கிறார் அப்புறம் தீர்த்த பிறகு விளைவு கோண்டுவுக்கு இருக்கு அந்த அமௌண்ட் பணம் குறையுது கொடுத்ததுனால அவருக்கு பெரிய பண கஷ்டம் இல்லாம இருக்கலாம் பெரிய பணக்காரங்கிறதுனால இருந்தாலும் கூட அந்த அமௌண்ட் குறையுது வேற ஒரு தேவை இவருக்கு வரும்போது அந்த பணம் இல்லாம இருக்கிறாரு அது போன்ற பின் விளைவுகள் இவரே சார்ந்தது அப்ப ரெண்டு பக்கமும் வந்து முன்காரணங்கள் அப்புறம் செயல் அப்புறம் பின் விளைவுகள் இது எல்லாமே இருக்குது இது நியத்தி இப்ப என்னன்னா தேவை இருக்கு இந்த பக்கம் இப்படி நியத்திகளுடன் கூடிய பூர்த்தி செய்யும் கட்டமைப்பு இல்லை ஒரு சிக்கல் ஒரு ஜீவனாலோ அல்லது சில சிவர் ஜீவர்களாலோ உருவாக்கப்பட்டு விட்டது ஆனா பூர்த்தி செய்யக்கூடிய கட்டமைப்பு இல்லை இப்ப என்ன செய்யறாருன்னா இந்த இடத்துல தான் இறைவன் நேரடியா வந்து அதை பூர்த்தி பண்ணிட்டு போகிறார் இது எப்படின்னா இப்போ நம்ம சுப்பிரமணி ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார் பெரிய ஃபேக்டரி ஓனர் அவருக்கு பத்து ஃபேக்டரி இருக்கு பெரிய பெரிய யூனிட் எல்லாம் மொத்தம் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க முந்நூறுக்கும் தேவையான மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க எல்லா வேலையும் நல்லா நடக்குது இது அப்பப்போ போய் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வருவோம் ஒரு முறை ஒரு கம்பெனியில சூப்பர்வைசிங் உள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரு யூனிட்டில் பார்த்தா ஏதோ ஒரு வேலையா அந்த யூனிட்டினுடைய ஒர்க்கர் வெளியில போயாச்சு அந்த யூனிட்டினுடைய சூப்பர்வைசரும் அங்கே இன்னும் அட்டன் பண்ணல வேற எங்கேயும் இருக்கிறார் இப்போ அந்த இடத்துல ஒரு மிஷின் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு இந்த இடத்துல இப்ப சுப்பிரமணியன் வாட்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அந்த போன ஒருக்கர் எப்போ வருவோம்னு தெரியல குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும் இப்ப அந்த ஒரு யூனிட் நின்று கிடக்கும் ஒரு மணி நேரம் இப்ப சுப்பிரமணியம் என்ன பண்றாரு அவரே போறாரு அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்த யூனிட்டை சூப்பர்வைஸ் பண்ண போயிட்டார் இப்ப இந்த யூனிட்டுக்கு தேவையான நியத்திகள் இருக்க ஒர்க்கர் இருக்கார் சூப்பர்வைசர் இருக்கார் ஆனா அது அதனுடைய ஓனரும் if he comes to know ஒருவேளை அவருக்கு தெரிய வர்றார் பார்த்துக்கிறார் ரெக்கக்னைஸ் பண்ணுறார் அப்படின்னா என்ன பண்ணுறாரு சரி ஓ இவங்க ஏதோ வேலையாக போயிருக்கா நம்ம போய் சரி பண்ணி போயிடுவோம் சரி பண்ணிட்டு போகலாம் ஆனா அது எப்போ பார்த்தாலும் ஓ நேற்று வந்து ஓட சரி பண்ணாரு அப்படின்னா இன்னைக்கு செய்வார் நம்ம வந்து ஆன் பண்ணாமல் நம்ம யூனிட் ஆன் பண்ணாமல் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு ஒர்க்கர் உட்காந்துருக்க முடியாது ஒர்க்கர் செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டியதுதான் எங்கேயாவது ஒரு பற்றாக்குறை வந்தால் ஓனரும் பூர்த்தி பண்ணுறாரு ஆனால் ஓனர் வர்றது வந்து உறுதி கிடையாது அதே நமக்கு ஓனர் எல்லா யூனிட்லையும் டெய்லி வந்து ஆன் பண்ணுவார்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்புறம் இருக்கிற மீனிங் தான் போயிடும் செய்ய வேண்டியது எல்லாரும் செய்ய வேண்டியதா எங்கே ஒரு தேவை வரும் பொழுது அவர் ஒரு வேலை அறிய வந்தால் அவர் பூர்த்தி பண்றாரு ஆமாம் அப்படி இறைவன் வந்து எங்கேயாவது தேவைகள் வரும் பொழுது அவர் பூர்த்தி பண்ணுகிறார் அறிய வந்தாலுங்கிறதுல மட்டும் ஒரு சின்ன டிராபேக் இருக்குன்ற உதாரணத்தில் ஒரு குறைபாடு என்னன்னா நம்ம சுப்பிரமணி ஓனருக்கு ஃபேக்டரியில் எங்கெங்க இது போல பிரச்சனை இருக்கு எங்கெங்க இப்போ ஸ்டக் ஆகி வருதுன்னு தெரியாது சொன்னாதான் தெரியும் போய் பார்த்தா ஒரு வேலை தெரியலாம் ஆனா இறைவனுடைய நிலைமை அப்படி இல்லை அவருக்கு எப்பவும் தெரியும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பூர்த்தி பண்ண வேண்டியது அப்படின்னா அவர் பூர்த்தி பண்ண வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா எல்லா ஜீவர்களுக்கும் கர்ம விதிப்படி நடந்துட்டு இருக்கு அப்புறம் ஏன் இவர் பிறக்கணும் ஏன் இந்த பிரச்சனை தீர்க்கணும்னா பிரார்த்தனை என்று வைக்கப்பட்டால் மாத்திரம் அதை பூர்த்தி செய்கிறார் அவரை பொறுத்தளவில் என்னன்னா நீ கஷ்டத்துல மாட்டினா கூட உனக்கு ஒன்றும் தப்பு நடக்கல கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் கவலைப்படாது நீ சும்மா அது வழியாக கோத்துரும் சும்மா பாஸ் பண்ண அதெல்லாம் கடந்து போய்கிட்டே இரு ஒன்றும் சிரமம் இல்லை அந்த அக்கௌண்ட் தீர்ந்தாச்சுன்னா நீ ஃப்ரீ ஆகிட்டு தான் இருக்க போகிற அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்க போகுது உனக்கு ஒரு அனுபவம் படிப்பினை இவைகளை வைத்து கொண்டு மற்ற மற்ற பிரிவுகளில் மற்ற மற்ற நேரங்களில் பாப்பங்களை சம்பாதிக்காமல் இருந்து புண்ணியங்களை சம்பாதித்துக் கொண்டு நல்வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளு அப்புறம் அதுலேயும் உனக்கு தேவையான கட்டமைப்பில் இன்னொரு தேவதாவையும் நான் வைத்திருக்கிறேன் உனக்கு இதை ஞாபகப்படுத்தவோ சொல்லித்தரவோ இன்னொரு தேவதாவையும் நான் வைத்திருக்கிறேன் யாரு அதான் பகவான் தட்சிணாமூர்த்தி அவர் வந்து எப்பவும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார் இல்ல நான் பார்த்ததே இல்லையே அவர் முன்ன பின்னாடி ஒரே வர்ணம் இல்லை அவர் யார் மூலமாகவும் சொல்லி தருகிறார் ஞானிகளின் மூலமாக குருநாத்தர்களின் மூலமாக ஆச்சாரியர்கள் மூலமாக பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் மூலமாக ஏன் உன்னுடைய தாத்தா பாட்டனார் அப்பா மூலமாக அண்ணன் மூலமாக தம்பி மூலமாக நண்பர்கள் மூலமாக தெரிந்தவர்கள் மூலமாக தெரியாதவர்கள் மூலமாக மூலமாக எத்தனையோ பேர் மூலமாக உனக்கு நல்ல யோஜனை என்று ஒன்று வந்தால் நீ எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டால் அந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒன்று நடக்கிறதுக்கு காரணம் தட்சிணம் எப்போ யார் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கு தேவையான கொண்டு போய் சேர்க்கும் சாதனத்தை கண்டுபிடித்து அவர் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பது தட்சிணாமூர்த்தி இந்த கட்டமைப்பு இருக்கே இருக்கிறேன் அப்ப இறைவன் அதை பத்தி கவலைப்பட வேண்டும் அப்ப நீ போயிட்டே இரு நீ எங்க கீழே இருந்தாலும் எப்படி எழுதிருக்கிறது அப்படிங்கிற சொல்லித்தரது ஒரு ஆள் கிடைப்பான் ஆனாலும் கூட எனக்கு சிரமம் தங்கல சார் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னா கோரிக்கையை வைத்தால் அவர் பூர்த்தி செய்ய தயாராக இருக்கிறார் ஏன்னா அதுக்கு இதுக்கு என்னங்கிறதுக்குலாம் விளக்கம் நம்ம ஒன்றாவது நிலை வகுப்புல பார்த்துருக்குறோம் ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு ஒரு விளைவு உண்டு ஒரு ஒரு செயலும் ஒரு விளைவை உண்டு பண்ணுகிறது பிரார்த்தனைங்கிறது ஒரு செயல் இல்ல பரவாயில்ல அப்படி பிரார்த்தனைங்கிறதும் ஒரு செயல் அப்போ பிரார்த்தனையும் உரிய விளைவை ஏற்படுத்தி தான் தீர வேண்டும் அப்போ இறைவன் தான் அந்த இடத்துல வந்து பூர்த்தி பண்றாரு பிரார்த்தனை என்பது ஃப்ரீவில்லால் வைக்கப்படுவது ஜீவனுடைய ஃப்ரீவில்லா ஜீவர்கள் செய்வது எல்லாம் வந்து விதி தான் ஆனால் எல்லாமே நம்ம விதி மதியெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அப்போ ஒரு பகுதி விதியினால் ஒரு பகுதி மதியினால் இந்த பிரார்த்தனை என்பது மதிக்கு கீழே வருத்தலாம் ஜீவனுடைய ஃப்ரீ ஏன்னா ஒரு பிரார்த்தனை செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் இறைவன்ட்டையும் செய்யலாம் வேற யார்கிட்டையாவது போய் பிரார்த்தனை வைக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு இதெல்லாம் ஜீவனுடைய கையில் இருக்குது அப்போ ஜீவன் ஃப்ரீவில்லால் வைக்கப்படுவது அதற்கு வந்து ஏற்கனவே நியத்திகள் தயாராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இந்த ஜீவன் எப்போ என்ன பிரார்த்தனை வைப்போம் கோரிக்கை வைப்போம்னு தெரியாது அப்போ அதுக்கு இறைவன் தான் நேரடியாக ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஏற்கனவே கட்டமைப்பில் இருக்காது அப்போ எல்லா பிரார்த்தனைகளும் இறைவன் அதனால இங்க அர்ஜுனனால் கோரிக்கை வைக்கப்பட்டது அது எப்படிங்கிற சிக்கல் இப்போ ஒன்னாவது அத்தியாயம் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் அர்ஜுனன் ஏன் கோரிக்கை வைத்தார் அதுக்கு ஏன் இறைவன் பதில் சொல்றாங்கிறதான் அங்கே வந்து பார்ப்போம் அப்போ இறைவனே வந்து பதிலை கூறுகிறார் அப்படி இன்னொன்னு இதை ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒண்ணு என்னன்னா கிருஷ்ணருங்கிறவர் ஏன்னா இதை என்ன சொல்றோம்னா ஏற்கனவே இப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் சொசைட்டில அவைலபிள் இன்னும் சொல்ல போனா நெட்டில் அவைலபிள் இந்த ஆர்குமெண்ட் இந்த பதில் தெரியலன்னா நாளைக்கு நாளைக்கு யாராவது ஒருத்தர் இந்த ஆர்குமெண்ட்டை கொண்டு வரும்போது நம்ம மாட்டிப்போம் அதனால பதில் சொல்ல வேண்டும் கிருஷ்ணருங்கிறவர்லாம் அவதாரமாக இருக்க முடியாது அவர் யாரோ ஒரு நல்ல மனுஷன் பெரிய அறிவாளின்னு வச்சுக்கலாம் பெரிய ஞானின்னு வச்சுக்கலாம் அவர் பதில் சொன்னார் சொல்லிட்டு போவோம் அப்படிதானே இதையே நம்ம வந்து கடவுள் அவதாரம்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் தப்பு கிடையாது என்ன கேட்டால் கட கிருஷ்ணர் வந்து அவதாரம்னு சொன்னா சந்தோஷம் கிருஷ்ணர் அவதாரமே கிடையாது சார் அவர் ஒரு ஞானிதான் அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கடவுள் அவதாரம்னு சொன்னா கூட நீ நம்ப மாட்ட பல நேரம் அவர் சொன்னதா இதெல்லாம் கடவுள் சொல்றாரு சார் நம்மளால கடைபிடிக்க முடியாது இதுல ஒத்து வருமா அவருக்கு ஒத்து வரும் நமக்கு சாதாரண மனுஷன் அப்படின்னு போயிடும் இப்ப அவரும் மனுஷன் தானே சொல்லிட்டா அவனுக்கு தப்பிக்கிறது வழி இல்லை ஏன்னா அவர் அப்படி வாழறதுனால தான் அவர் அப்படி பேசுறதா நம்ம முன்னாடி முடியும்னு ஆயிடும் அப்ப நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் பிரச்சனையே இல்லை ஆனாலும் கூட குழந்தைகளுக்கு உதவி செய்ய இதுல வந்து இந்த உபதேச நேரத்துல நம்ம வந்து இறைவன் ஒரு கருத்தை செட்டில் பண்ண முடியும் இன்னொரு ஆர்கியூமெண்ட் மூணாவது ஆர்கியூமெண்ட் என்னன்னா உபதேசம் தானே இறைவன் மூலமா வந்தது அப்ப கிருஷ்ணர் சொன்ன உபதேசம் மட்டும் இறைவன் மூலமா வந்ததுன்னு வச்சுக்கோங்க அப்ப கிருஷ்ணர் வந்து அவதாரம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா இந்த இது இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கும் பார்த்தோம்னா மீதி இருக்கிற ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கும் கிருஷ்ணர் அவதாரமும் இல்லையோ நமக்கு தெரியல நம்ம அவர் கூட வாழ்ந்ததில்லை கூட வாழ்ந்தாலும் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா பல பேருக்கு தெரியல அவர் அவதாரம் வந்து யாரும் துரியோதனுக்கு தெரிஞ்சதில்லை யாருக்கும் தெரிஞ்சதில்லை ஆனால் சொல்றாங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருந்தது பீஷ்மருக்கு தெரிஞ்சு அப்புறம் அர்ஜுனருக்கு இந்த உபதேசத்துக்கு பிறகு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க இப்படி ஒரு சில பேருக்கு வியாசருக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு சில பேருக்கு ஒரு அவதாரங்கிறது தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்றாங்க ஓகே போயிட்டு போகுது ஆனாலும் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு பழக்கம் இருக்கு இந்த சிக்கலான ஒரு இடத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் எங்கன்னா சமாஜ கட்டமைப்பு நான்கு விதமான வியவஸ்தாக்களை பற்றி பார்த்துருக்குறோம் நாம் அதில் வந்து கிரந்த விவஸ்தான்ட்டு நூல் கட்டமைப்பு அப்படின்னு நூல் கட்டமைப்பு அல்லது கல்வி கட்டமைப்பு அதில் வந்து ஒரு அமைப்பு பார்த்துருக்குறோம் உபாசனா காண்டம் அப்படின்றோம் அதற்கு உள்ள பீரியட் வந்து வானப்பிரஸ்தம் அல்லது வனப்பிரஸ்தம்னு பார்த்துருக்கோம் கரெக்டாக இதெல்லாம் எதாவது ஞாபகம் அப்படி வானப்பிரஸ்தம் சமயத்தில் அவருக்கு தேவையான மெடிடேஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது விசேஷமான மெடிடேஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது அதுக்கப்புறம் அவர் சன்னியாசத்துக்கு போறார் குடும்ப ஆசிரமத்துக்கு அப்புறம் அங்க விசேஷமான மெடிடேஷன் கொடுக்கப்படுகிறது ஆனா சாதாரணமான மெடிடேஷன்ஸ் ஏற்கனவே நம்ம கல்ச்சர்ல அமையும் இது ஒரு சிக்கலான இடம் இப்போ நான் வந்துட்டு சொல்ல போகிறதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் இது இப்படி கொடுத்துருக்காங்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சாஸ்திரம் மோக்ஷ சாதனம் அப்படின்னு நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம் அந்த நேரத்தில் பார்ப்போம் அதாவது உபாசனை நம்ம வாழ்க்கையில் கலாச்சாரம் நம்ம பண்பாடு நிறைய உபாசனைகளை கொடுக்கிறது தியானங்களை கொடுக்கிறது நமக்கு தியானம் தான் என்ன நினைப்போம்னா நேராக உட்காந்து முதுகெலும்பு நேராக வச்சு கழுத்தை நேராக வச்சு தலையை நேராக வச்சு அப்புறம் இங்கேருந்து இங்கே அந்த புஸ்வானம் மேலே வந்து இங்கே ஓட்டை போட்டுட்டு வெளியில் வந்தால் தான் தியானம் நம்ம நினச்சிட்டு அப்படின்னு ஒன்று கிடையாது தியானம்னா ஒரு கருத்துடன் ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஒரு விஷயத்தை ஒரு கருத்துடன் பார்த்தோம் ஒரு விஷயத்துக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றன அதில் ஒரு கருத்தினை நீ தேர்ந்தெடு அதில் மனதை நிலைநிறுத்திக் கொள் இதுக்கு பேர் வந்து உபாசனை இப்போ உதாரணமா இதே ஆர்குமெண்ட்டுக்கு மூன்றாவது நிலையில இதே எடுத்து மூன்றாவது நிலையில் வேற ஒரு டாப்பிக்கில் வேற ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கோம் அதை நம்ம இங்கே கொண்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ சுப்பிரமணி குடியிருக்கிற வீட்டில் வேற ஒருத்தங்க இருக்காங்க தேவகி சுப்பிரமணியோட ஒய்ஃப் யாரு ருக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க தேவகி இப்போ தேவகிங்கிறவங்க ஆனா பெண்ணா பெண்ணுன்னு தெரியாது மெடிக்கலாக இன்னும் எத்தனையோ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ள பெண் சொல்லலாம் இன்னும் எத்தனையோ சொல்லலாம் அதே போல சமுதாயத்துல மெடிக்கல் நாலேஜ் இல்லாத பல பேரும் தேவைக்கு பார்த்தா கொடுக்கறதுக்கு சர்டிபிகேட் அவங்கவுங்களும் ஒன்று ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க அவங்கள பத்தி சொல்றது நல்ல அறிவாளி இது சரியான லூசு இவங்க ஞாபகம் வருது நல்ல சமையல்காரி ஸோ கருணை வள்ளல் ஆளுக்கு ஒரு சர்டிபிகேட் ஆனா சுப்பிரமணிய கையில ஒரு சர்டிபிகேட் இருக்கு என்ன அம்மா கரெக்ட் இப்ப இது தேவகியை பற்றி பல பல உண்மைகள் இருக்கின்றன ஆனா சுப்பிரமணியம் எந்த உண்மையில நின்றுட்டாரு அம்மாங்கிற பார்வையோட நின்றுட்டாரு இது ஒரு உபாசனை சயின்டிஸ்டினுடைய உபாசனை என்ன தேவைக்கு பொம்பலை அது அவங்க பண்ற உபாசனை உபாசனைன்னா ஒரு கருத்தில் மனதை நிலைநிறுத்தல் தியானம் நிறுத்துதல் இது எல்லாமே ஒரு தியானம் அல்லது உபாசனை ஒரு அந்த நேரத்துல மனசு ஒரு நொடினா ஒரு நொடி அப்படி நிலை பெறுகிறது அப்போ எப்படி இந்த மனம் பயணம் செய்கிறதோ ஆயிரக்கணக்கான திசைகளில் இந்த மனம் பயணம் செய்ய முடியும் கரெக்டா ஒரு ஒரு விஷயத்திலும் ஆயிரக்கணக்கான விஷயத்துல பயன்பட பயணம் செய்ய முடியும் இந்த பாட்டில்னு பார்த்தாச்சுன்னா இந்த பாட்டில் பார்க்குற மூமெண்ட்ல நீங்க ஆயிரம் பேரை பார்க்க வைங்க இந்த பாட்டில பத்தி ஏதாவது நீங்க கற்பனை பண்ணுங்க பார்க்கலாம் இது என்னவா இருக்கும் அல்லது எப்படி இருக்கும் ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேப்பரில் எழுதி சொல்லிட்டு ஆயிரம் பேர் பேப்பரையும் வாங்கி பாருங்க ஆயிரமும் வேற வேறையாது அப்படின்னா என்ன இந்த மனம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஆயிரக்கணக்கான திசைகள்ல பயணம் பண்ண முடியும் அதே போல பயணம் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அவைலபிளா இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஆயிரக்கணக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆயிரக்கணக்கு இந்த ரூம்ல இருக்கும்போதே சின்ன ரூம் கூட நம்ம பார்க்கறதுக்கு எத்தனையோ இருக்கு ஸோ பாடம் நடத்துறவரை பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் கொஞ்ச நேரம் போர் அடிக்குது இந்த எப்படி இருக்கும் ஸோ அங்கே பார்க்குறோம் அப்புறம் இங்கே உள்ளுக்குள்ளே இல்லாத விஷயத்தை பற்றியும் மனம் போயிட்டு வந்துடுது ஸோ அது ரொம்ப நல்லதாக போயிடுச்சு உங்கள் கண்ணால் திரும்பினா நாளத்தில் அவருக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் இவன் என்ன வெளியே பார்த்துட்டே இருக்காங்க மனசு போனாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு எங்கே போச்சுன்னு தெரியாது ஸோ இப்படி பல விதமான கட்டமைப்பு அதில் மனம் வந்து ஆயிரக்கணக்கான திசையில் போக முடியும் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அப்போ கொண்டு வந்து அரெஸ்ட் செய்ய வேண்டும் எதற்கு இதெல்லாம் பண்ணணும் இதுதான் வந்து நெறிப்படுத்தி இந்த மனதை சாத நல்ல சாதனமாக்குதல் எதற்கு ஞானத்திற்கு எதற்கு ஞானம் மோட்சத்திற்கு இதெல்லாம் கட்டமைப்பு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கமாக படிச்சிருக்கோம் அப்போ இந்த மனதை கொண்டு வந்து நிலைப்படுத்தணும்னா எல்லா நேரமும் இந்த ஞானத்தை அடைவதற்கு தேவையான பாதையிலேயே செல்ல வேண்டும் ஒரு ஒரு புள்ளியிலையும் ஆயிரக்கணக்கான டைவர்ஷன்ஸ் இருக்கு ஆனா அதுல எந்த கிளை ஞானத்திற்கு அழைத்துக்கிட்டு போகணும்னு பார்ப்போம் கரெக்ட் எதுல போனா ஞானத்துக்கு போறதுக்கு ட்ராக் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதை கண்டுபிடிச்சு கொடுத்ததுதான் இந்த உபாசனைகள் எல்லாம் இந்த நபரை தாய் என்று பார் இந்த நபரை தந்தை என்று பார் தந்தை என்றால் இப்படி இப்படி என்று பார் வேறு மாதிரி பார்த்து விடாதே இந்த நபரை ஆச்சாரியன் என்று பார் இந்த நபரை தாத்தா என்று பார் ஸோ இதை பசு என்று பார் பசுவை இப்படி அப்படி ஒன்று ஒன்றுலையுமே வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் எதை ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மனசை வந்து மனதை ஆர்கனைஸ் செய்கிறோம் எதற்கு ஏற்ப ஆர்கனைஸ் பண்ணுறோம் ஞானத்தை அடைவதற்கு ஏற்ப ஆர்கனைஸ் பண்ணுறோம் இவ்வளோதான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச வேலை வேற ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம சொல்றதுன்னா இது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதை சேர்த்து நீயாரியா கேட்கலாம் தப்பு கிடையாது நல்ல வேலை நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் தப்பு கிடையாது இதை செய்யறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டவங்களுக்கு பதில் என்ன நான் யாரும் நான் செய்யறேன் என் வீட்டு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நான் என்னமோ பண்றேன் என் வீட்டுல ஒட்டடை அடி இருக்குது நான் ஒட்டடை அடிக்கிறேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை இல்லை நானும் அதை ஃபாலோ பண்ண வேண்டும் நீ செஞ்ச பிரச்சனையை நீ ஃபாலோ பண்ணவே வேண்டாம் நீ பாட்டு உன் வழி பார்த்துட்டு போயிட்டே இந்த பேச்சை யார் எடுத்துக்கிறாங்களோ அவ இதை ஃபாலோ பண்ணிட்டோம் இந்த பலன்ல யாருக்கு நாட்டம் இருக்கோ அவன் இந்த பலன் அடைஞ்சிருக்கான் உனக்கு நாட்டம் இல்லையா போயிட்டு இருப்போம் அவ்வளவுதான் வேலை போயிடுச்சு அப்போ இந்த இந்த காரணத்தினால்தான் நம்ம நாட்டில் எதுக்கும் சட்டம் போட்டதில்லை வெளியிலலாம் சட்டம் இருக்கு சர்ச்சுக்கு வரலன்னா பனிஷ்மெண்ட் மசூதிக்கு வரலன்னா பனிஷ்மெண்ட் வீட்டில் குரான் இல்லைன்னா பனிஷ்மெண்ட் படிக்கலன்னா பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் இருக்கு டேக்ஸ் கட்டலன்னாக்கா பனிஷ்மெண்ட் சர்ச்சுக்கோ மசூதிக்கோ இங்கே எல்லாம் ஒன்றும் கிடையாது நீ விரும்புனா வா விரும்பலையா போ இவரையே இந்த சுதந்திரத்தை கொடுக்குறாரு ஏன்னா அவரு தெளிவா இருக்காரு இறைவன் இறைவன் தான் லூசாவும் இருக்கிறது இறைவன் தான் சரியானவனாகவும் இருக்கிறாரு அப்போ இவரு உண்மையிலே ஞானத்துல இருக்கணும்னா இவர் தான் இருக்கும் ஞானத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் யாரு ஒரு ஞானி இவர் இப்படிதான் சொல்லியாவும் இவர் எப்பயாவது இல்லை இல்லை இதை நீங்கள் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்னாச்சு இவர் ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை சொல்லலாம் பத்து தடவை சொல்லும்பொழுது நூறு தடவை சொல்லும்பொழுது இவர் ஞானத்திலேருந்து ஸ்லீப்பாக ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா நம்ம எதை சொல்கிறோமோ சொல்ல சொல்ல சொல்ல நாம அப்படி ஆகிடும் நாம கிறுக்கு மாதிரி பேசினா நானே கிருக்க அப்போ நான் உறுதியா இருக்கணும்னா உண்மையில் ஞானத்தில் சத்தியத்தில் உண்மையா இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரிலாம் பேசியாகும் இஷ்டம் இருந்தா வா இல்லைன்னா போ இல்ல இல்லை இதெல்லாம் வராமல் இருந்தா எனக்கு மனசு கீழ்த்தா இருக்கே கஷ்டமா இருக்கே நீ ஒண்ணும் கஷ்டப்படாது நல்லா அப்படிதான் சொல்லணும் நமக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப நுட்பமான இடங்கள் இது எதுக்காக நம்ம பெரியவங்க ஏன் இப்படி செஞ்சு வச்சாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் தவமாக வாழ்ந்தாங்க இதுல ரெண்டு இருக்கு பார்க்கணும் ஒன்று உண்மையை சொல்லுதல் அப்படிங்கிற பேச்சு இன்னொன்று தன் தவத்தில் தான் நிலையாக இருப்பதற்கு ஏற்ப பேசுதல்ங்கிறது அதர் பார்ட் ரெண்டு பார்ட் இருக்கு பேச்சு அப்போ உண்மையில் நாட்டம் உள்ளவன் என்ன செய்யணும்னா அதில் இருக்கிற உண்மையை எடுத்துக்கணும் அவர் தவத்துக்காக சில விஷயங்களை பேசுவார் என்ன சொல்வாரு நீ எடுத்துக்கிட்டாலும் ஓகே எடுத்துக்கலனாலும் ஓகே உன் இஷ்டம் தான் அப்படிம்பாரு இப்ப கேட்கிறவன் என்ன செய்யணும் எடுத்துக்கலனாலும் ஓகே அப்படின்னு அவரே சொல்றாரு எடுத்துக்காம போயிடுவா அப்படின்னுட்டும் போய்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்க வேண்டியதும் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்கணும் எது நல்லதோ அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலே நான் கீழே விழுந்துருவேன் ஸோ நான் கீழே விடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நான் கொடுக்க வேண்டிய சொல்லுவேன் பண்ணால் தப்பிக்கலாம் இருந்து என்ன இப்படி இதை யாரு கேட்டாங்களோ அப்படி வாழ்ந்துக்கிறது தான் அவங்களுக்கு புத்திசாலித்தனம் இதெல்லாம் ரொம்ப பெரிய சாதனம் அதனாலதான் நம்ம நாட்டுல எங்கேயுமே சட்டமே கிடையாது மன்னர்கள் மட்டும்தான் சட்டம் போடுவாங்க ஏன் மன்னர்கள் ராஜாக்கள் சட்டம் போட்டாங்க ஞானிகள் ஞானிகள்லாம் சட்டம் போட்டாங்க அதே அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்திலே ஞானி உட்கார்ந்து இருக்காரு ராஜா சட்டம் போடுறாரு ஆனா ஞானி சட்டம் போடுறதில்ல ஆனா ராஜா வந்து ஞானிக்கு நமஸ்காரம் பண்றாரு அப்படி பார்த்தாக்க ஞானி பெரியார் அப்படி பார்த்தா ஞானியே சட்டம் போட மாட்டேங்கிறாருன்னா ராஜா ஏன் சட்டம் போடுறாரு அப்படின்னா ராஜாவுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி அதனால சட்டம் என்ன ஏன்னா ஞானி ஆகல அதனால சட்டம் போடுறாரு ஸோ அதனால தான் சமுதாயத்தில் இருக்கிறதால லூசு அப்ப லூசுகளை வந்து ஞானியால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஞானி என்ன சொல்றாரு சொல்லி கொடுத்துட்டு முடிஞ்ச இடத்துக்கோ முடியலன்னா போகும்பாரு சொல்லி கொடுக்குற இடத்துக்கு கேட்கறதுக்கு முடிஞ்சாவோ முடியலன்னா பரவாயில்லன்றாரு அப்ப இது ஒண்ணுமே நடக்காது அப்ப அப்ப என்ன பண்றாங்க இது ஞானிகளால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுப்பா ஒரு அஞ்ஞானியால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அஞ்ஞானிகள் கரெக்ட் அதனால தான் ராஜா ஆட்சி பண்ணார் ஓகே அப்படி அப்போ இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டது எல்லாம் செட்டில் பண்ணணும் எதுக்குள்ளே நுழைஞ்சா அவத்தாரங்கிற பேச்சுக்குள்ள நுழைஞ்சா இவ்வளவு இஷ்யூ இருக்கு நமக்கு தெரிகிறது அப்படி இறைவன் வந்து எந்த இடத்திலும் தானே வந்து அதை பூர்த்தி செய்துவிட்டு எப்பொழுது காணாமல் போக வேண்டுமோ அப்பொழுது காணாமல் போக முடியும் அது ஒரு நொடியும் இருந்துட்டு போகலாம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு போகலாம் ஒரு மாதம் இருந்துட்டு போகலாம் அல்லது ஒரு ஜீவன பரியந்தம் இருந்துட்டும் போகலாம் பல அப்படி இறைவனால் நாராயணனாலேயே கொடுக்கப்பட்டுள்ளது இது பகவத்கீதை அப்ப இதுலயே சொல்லப்பட்டதெல்லாம் வந்துடுது விதி அவர் சொல்லியிருக்கிறாரு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கோ இல்லைனாலும் பரவாயில்லை அப்படி இது வியாசேன கிரதிதாம் வியாசரினால் வியாசேன அப்படின்னா வியாசரினால் கிரதிதாம் என்றால் தொகுக்கப்பட்டது கிரத் அப்படின்னா தொகுத்தல்வி அது கிரந்தம்ங்கிற வார்த்தை வருது கிரந்தம் இது ஒரு கிரந்தம் தமிழில் வந்து கிரந்தம் அப்படின்னு இருக்கும் கிரந்தம் அப்படின்னா தொகுக்கப்பட்டது வியாசரினால் தொகுக்கப்பட்டது எது இந்த இறைவனால் பேசப்பட்டது அவர் யார் சார் வியாசர் அப்படின்னா புராண முனினா புராண முனிவரால் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்கு ஒன்று புராணங்களை தொகுத்த முனிவர் நம்ம நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லப்படுறது பதினெட்டு புராணங்களையும் எழுதியது வியாசர் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு பொருள் புராண காலத்தில் வாழ்ந்த முனிவரினால் அப்படின்ற ஒரு பொருள் முனிங்கிற வார்த்தைக்கு நம்ம எல்லாம் அர்த்தம் நம்ம பார்த்துருக்கோம் இன்னொரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிறது நல்லதான் முனிவர்னா மனன சீலகா முனிகி அப்படி விளக்கம் மனன சீலத்தை உடையவன் முனி சீலம்னா குணம் பிராக்டிஸ் என்ன சொல்றது தபஸ் அப்படி எடுத்து கடைபிடிப்பது கடைபிடிப்பதில் உறுதியாக இருப்பது ஷீலம் அல்லது ஒழுக்கம் நெறி நடத்தை அப்போ மனநம் இவருடைய ஷீலம் மனநம்னா என்ன அப்படின்னா மூன்று பகுதியில் இருக்கு சாஸ்திர கல்வியில ஒன்று சிரவணம் இன்னொன்று மனநம் இன்னொன்று நிதித்தியாசனம் அப்படின்னு இதை நமக்கு சீக்கிரமாக பண்றதுக்கு முடிக்கணும்னா திருக்குறளுக்கு ஜம்ப் ஆகிட்டா நல்லது அவர் இதுக்கு தமிழ் வார்த்தைகளை கட்டுறாரு கற்றல் கசடறுத்தல் கற்றப்பின் நிற்றல் அப்படின்னு தமிழ் வார்த்தைகள் இருக்கு அதாவது கற்க கசடார கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு கற்க கற்றல் கற்க வேண்டியதை முறையாக கற்க வேண்டும் அப்புறம் கசடு அறுத்தல் அப்படின்னா என்னன்னா சந்தேகங்களை நீக்குதல் அந்த சொல்லப்பட்டதை கடைபிடித்து பார்க்க வேண்டும் கடைபிடிக்க கடைபிடிக்க அங்கங்க சந்தேகம் வரும் அந்த சந்தேகங்களை அவ்வப்பொழுது நீக்க வேண்டும் சரியான போதனை மூலமாக சரியான நபரின் துணையுடன் நீக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பேர் கசட அடுத்தது வந்து நிற்றல் அதற்கு தக நிற்றல் எதற்கு தக கற்றதற்கு தக தக நிற்றல் ஏற்ப நிற்றல் அப்படின்னா அதை அதை அதற்கு ஏற்ப வாழ்ந்து பார்த்தல் முழுக்க முழுக்க முழுமையாக அப்படி இந்த கற்றல்ங்கிறது நம்ம ஆசிரம வச்சு இப்போ செட் பண்ணி பார்ப்போம் பிரம்மச்சரி ஆசிரமம் ஆறு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் குருகுலத்தில் கற்றல்ங்கிற வாழ்க்கையில் இருந்தார் அடுத்து கடைபிடித்தல் கசட அறுத்தல் கசட அறுத்தல் என்ன குடும்பத்துக்கு வராரு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை வளராரு என்னெல்லாம் கற்றுக்கொண்டு வந்தாரோ எடுத்து செய்கிறாரு எடுத்து செய்யும் பொழுது டெய்லி லைஃப்ல பார்த்தா அக்கௌண்ட் இடி செட்டில் ஆக மாட்டேங்குது சந்தேகம் வருது பிரச்சனைகள் வருது பிரச்சனைகளை தாங்க முடியல அதனால நான் வேற ஏதாவது பண்ணிடுறேன் அது புது பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னா இதுதான் கசட அறுத்தல்ங்கிற போஷம் பீரியட் இருக்கிறது அப்படின்னா என்ன தினசரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தினசரி சாஸ்திரத்தை படிக்க வேண்டும் சாயந்தரம் ஆச்சுன்னா அது ராமாயணமோ மகாபாரதமோ நாலடியாரோ திருக்குறளோ எதையாவது படிக்கணும் சாஸ்திரம் பெரியவர்களால் எழுதப்பட்டது பெரியவர்களால் நூல் சாஸ்திரம் என்று அங்கீகரிக்கப்பட்டது தினசரி சாயந்தரம் திண்ணில உட்காந்து படிப்பாங்க கூடி அங்கங்க அங்கங்க திண்ணில உட்காந்து படிப்பாங்க அப்போ படிக்கும் பொழுது நாலு முறை நடந்ததுக்கு அந்த பதில் நம்ம பார்க்கலாம் அந்த பதில் மூலமாக செட்டில் பண்ணிக்க முடியும் செட்டில் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் தெம்பு கிடைக்குது அடுத்த நாள் திரும்ப படிக்கிறாங்க திரும்ப செட்டில் ஆகும் இதுதான் கசடத்தல் அப்புறம் அங்கே கவர் ஆகாதது ஏதாவது இருந்ததுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற குருநாதர் போலாம் கலந்து பேசினா பேசினாக்க அவர் பதில சொல்றாரு செட்டில் பண்ணிக்கணும் இதுதான் கசடத்தல் சந்தேகம் நீங்குதல் பிறகு என்னாவது பிறகு சன்னியாச அல்லது வனப்பிரஸ்தாசிரமத்துக்கு போகும் வந்து அப்புறம் நிற்க நீ என்னத்தை கற்றுக்கொண்டாயோ அதற்கேற்ப நூற்றுக்கு நூறு வாழ்ந்துப்பார் உனக்கு அந்த உரிமை இருக்கிறது ஏன்னா குடும்பத்தில் இருக்கும்பொழுது கூட அப்படிலாம் இருக்க முடியல சார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் சன்னியாசாஸ்திரமத்தில் நீ அப்படி இருந்து பார்க்க முடியும் ஏன்னா நீ எதற்காகவும் யாருக்காகவும் அட்ஜஸ்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மாற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை போனால் சோறு போடுறாங்க எங்கே இருந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன விக்ஷாந்தி பவதி விக்ஷாந்தி சொல்ல வேண்டியதை சாப்பிட வந்துருது எங்கேயா ஒரு ஓரத்தில் தூங்கு வேலை முடிஞ்சு போயிடுச்சு நீ எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லை எதுக்காக நீ போய் போட்டு குழப்பிக்கணும் மாற்றி பேச வேண்டிய அவசியமோ திரிச்சு பேச வேண்டிய அவசியமோ எதுவும் கிடையாது முழுக்க பூரண சுதந்திரத்தோடு வாழ்ந்து பார்க்க முடியும் அப்படி ஒரு கட்டமைப்பு நம்ம நாட்டில் சௌகரியம் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படி அப்படி முனிவன் முனிவன்னா இதில் யாருடைய பீரியடு குடும்ப ஆசிரமத்தில் ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா அது என்னன்னு சொல்றது கசடு அறுக்கும் பருவம் சந்தேகங்களை நீக்கி வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்து தவமாக பஞ்சமகர யஜ்யங்களை செய்து கொண்டு சந்தேகங்களை நீக்கி கொண்டு இருக்கும் பருவத்தில் அவருக்கு பெயர் முனிவரர் ஏன்னா அவர் அப்ப மனநம் செய்கிறார் அப்படின்னா மனசுல வந்து ஆராய்ச்சி பண்றார் நான் கட்டுறதும் இங்கு கடைபிடிப்பதும் செட்டில் ஆகுதா ஆகுதான்னு பார்த்து பார்த்து பார்த்து அங்க தப்பு பண்ணுவார் அதனால குடும்பஸ்தாசிரமத்துல வந்து தவறு நடக்காதுன்னு கிடையாது தவறு நடக்கும் ஆனா இந்த கண்ணோட்டத்தை வச்சுக்கிட்டு பயணம் பண்றாரு என்ன செய்யறதுன்னு தெரியாம எஸ் சக ஏதாவது பண்ணுவாரு திரும்ப சாஸ்திரத்தை படிச்சு படிச்சு பதில கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு பிராக்டிஸ் பண்றாரு அப்போ மனசுல பெரிய வேலை நடக்குது இந்த மிஷின் வேகமா நடக்குது அதுக்கு பேர் தான் மனநம் அந்த வேலைக்கு பேர் தான் மனநம்னு பேர் ஆராய்ச்சி செய்து சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே போறது மனநம் அப்படி மனநத்தை செய்வோம் முனி அப்படின்னு பார்த்தா முனிவர்னா நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம் காட்டுல ஒத்த கல்ல நின்றுட்டு இருக்கவருங்க அதெல்லாம் சன்னியாசி ஸோ சன்னியாசி வந்து முனி குடும்பத்தில் இருப்பவர் முனி முனிவர்கள் அப்போ குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்கள் முனிவர் ஆனால் சன்னியாசி முனிவரும் கூட இது வந்து ப்ரமோஷன் முனிவர் இப்போ சன்னியாசி ஏன்னா அவருக்கும் மனநம் நடக்குது ஆனால் குடும்பத்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு மனநம் தான் பிரதானமாக இருக்கிறது அவர் சன்னியாசம் எடுக்கல அப்போ அவர் முனிவர் அப்போ இப்போ வியாசர் என்ற புராண கால முனிவராக வார்த்தை தாண்டத்துக்கு இவ்வளோ நேரம் இருந்தது பரவாயில்லையா இந்த சொல்லும்போது ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நல்லதுன்ட்டு எனக்கு ஒரு கருத்து எங்கே தொகுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னா மத்தியே மகாபாரதம் மகாபாரதத்திற்கு மத்தியில் இதை வைத்திருக்கிறார் மத்தியன்னா மகாபாரதத்திற்கு இடையில் நடுவில் வச்சுக்கலாம் ஆனால் நடு சென்டரில் இல்லைங்களா சார் நீங்கள் நகரத்தில் இருக்க முக்கால்வாசி இல்லை இல்லை கால்வாசி இல்லைன்னா இந்த இடத்துல மத்தியன்னா அது இல்லை பொருள் மத்தியன்னா பிரதானமான இடத்தில் முக்கியமான இடத்தில் அப்படின்ட்டு மகாபுரத்திற்கு இடையில் வைத்திருக்கிறார் இந்த நூல் எப்படிப்பட்டது அப்படின்னா அத்வைத்த அமிர்த வருஷினி வருஷினி என்றால் பொழிபவள் வருஷா என்றால் மழை வருஷினி என்றால் பொழிபவள் எதை பொழிபவள் அமிர்த வருஷினி அமிர்தத்தை பொழிபவள் அமிர்தம் என்றால் என்ன மரணம் மிருத்து இல்லாத நிலை அமிர்த் அமிர்த்துங்கிறது மிருத்தினுடைய எதிர்மறை சொல் சிங்கம் அசிங்கம்ங்கிற மாதிரி அப்படி மிருத்து என்றால் அழிவு நாசம் வலி வேதனை துக்கம் துயரம் கவலைகள் இதுக்கெல்லாம் பெரும் மிருத் அமிர்த் என்றால் இதில் எதுவுமே இல்லாத நிலை அமிர்த் அந்த எது அமிர்தத்தை கொடுக்குமோ அதன் பேர் அமிர்தம் அந்த அமிர்தத்தை பொழிபவள் அமிர்த வர்ஷினி எது அமிர்தம் ஆக்சுவலா என்றால் அத்வைத்தம் அமிர்தம் வேறு எதுவும் அமிர்தம் கிடையாது பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம் அமிர்தம்னா தேவர்கள்லாம் எதுவும் கப்பல வச்சுக்கிட்டு தேவர்கள் அமிர்தத்தை பருகிறார்கள் அப்படின்னா அதுக்கு விளக்கம் இருக்கு அத்வைத்தம் அமிர்தம் இந்த அத்வைத்தம் தான் அமிர்தம் அத்வைத்தம்னா என்ன துவைத்தம் என்றால் இரண்டான நிலை வேறு வேறாக இருக்கும் நிலை எது இரண்டான நிலை வேறு வேறாக இருக்கும் நிலை இறைவனும் நானும் வேறு வேறாக இருக்கும் நிலை வேறு வேறு என்று பார்க்கும் நிலை அல்லது பார்க்க முடியும் நிலை என்னென்ன நான் ஒரு ஜீவன் இந்த பெரிய உலகத்தில் தமத்துண்டு ஒரு வீட்டில் பிறந்து எங்கோ வாழ்ந்து கொண்டு இருப்பவன் ஒரு குடும்பத்தை நடத்துபவன் விலைக்கு செல்பவன் இந்த சுக்கங்களையும் இந்த துக்கங்களையும் சந்திப்பவன் இந்த சூழ்நிலையை கையாள வேண்டியிருப்பவன் உனக்கு யார் காரணம் எனக்கும் இந்த உலகத்திற்கும் இறைவன் காரணம் அவர் எங்க இருக்கார் எங்கோ இருக்கிறார் நீ எப்படி இருந்த அவர் ஏதோ பண்ணி போட்டார் நான் வந்து உழுந்துட்டேன் மாட்டிட்டேன் இப்போ நான் ஒரு ஜீவன் அவர் வேறு என்ற நிலை துவைத்தம் அத்வைத்தம் என்றால் இப்படி பார்க்க முடியும் நிலை துவைத்தம் இருக்கும் நிலை கிடையாது இப்படி பார்க்கும் நிலை அல்லது பார்க்க முடியும் நிலை துவைத்தம் அந்த ஸ்டேட்டஸ்க்கு பேர் தான் துவைத்தம் அத்வைத்தம் எல்லாம் சொல்றது ஆனால் நம்ம பப்ளிக்ல சொல்லும்போது இப்படி இல்லை சொல்ல வேண்டியதில்லை நாமளும் இருக்கும் நிலையிலே சொல்லிட்டு போயிடலாம் இதுல என்ன சார் சிக்கல் அப்படின்னா உண்மையிலே வேறு வேறு இல்லை உண்மையை சொல்ல போனா ஆராய்ச்சி பண்ணா தண்ணியும் பாட்டிலும் வேற வேற கிடையாது உண்மையிலே நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா பாட்டிலும் இந்த சிவரும் வேற வேற கிடையாது உண்மையிலேயே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இன்னும் போக போக வேற வேலை கிடையாது மேலே அப்பியரன்ஸில் வேற வேலையா இருக்கு எப்படின்னா எப்படி இந்த சட்டையில இந்த கையும் இந்த காலும் வேற வேற கிடையாது இது பார்த்த சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சுது ஆமா ஆமான்ட்டு நடைமுறையில கை வேற காலம் வேற ஏன்னா கையை இங்கே விடுறது இல்லை தலையை இங்கே விடுறது இல்லை நம்ம என்ன நடைமுறையில் அப்படி இருந்தாலும் சொன்ன உடனே கை வேற இல்லை காலர் வேற இல்லைன்னு ஆமா சார் ஏன் இந்த ரெண்டுக்கும் பொதுவான காட்டம் நம்மளால பார்க்க முடிகிறது கரெக்ட் அதே போல இந்த ரெண்டும் வேற வேற மாதிரி தெரிஞ்சா கூட இந்த ரெண்டுக்கும் பொதுவான ஒன்று இருக்கிறது அது பிரம்மம் கடவுள் அதை பார்க்க முடிஞ்சாச்சுன்னா என்ன ஆயிடுச்சு இவர் வந்து துவைத்த நிலையிலிருந்து அத்வைத்த நிலைக்கு வந்துட்டார் அப்போ ஒரு துவைத்த நிலையில் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு எல்லாம் வேற வேறையா தான் தெரியுது அதான் பார்க்க முடியும் இல்லை ஆனா உண்மையிலே அப்படி இல்லை அதனாலதான் இது உண்மையில ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க நீ எப்படி பார்க்குற ஸ்டேட்டஸ்ல இருக்குங்கிறது கொஷினே தவிர நீ என்ன இருக்குங்கிற பேச்சே கிடையாது இருக்குங்கிற பேச்சு ஒண்ணுதான் அது இறைவன் தான் கடவுள் தான் அந்த பிரம்மம் தான் அதுதான் இருக்குங்கிறது அப்ப ரெண்டை பார்க்கிறவன் ஒன்ன பார்க்கிறவன் கிடையாது ரெண்டு என்று பார்க்கும் நிலையில் இருப்பவன் துவைத்தி இரண்டு என்று பார்க்கும் நிலையில் இருப்பவன் அப்போ ஒன்று என்று பார்க்கும் நிலையில் அல்லது பார்க்க முடியும் நிலையில் இருப்பவன் அத்வைத்தி அப்போ அந்த பார்க்கும் நிலைக்கு பேரு துவைத்தம் அத்வைத்தம் இரண்டு என்று பார்க்கும் நிலை ஸ்டேட்டஸ் அது பேரு துவைத்தம் ஒன்றாக பார்க்கும் நிலை பார்க்க முடியும் நிலை அது பேரு அத்வைத்தம் இப்படி இந்த அத்வைத்தம் தான் அமிர்தம் வேறு வழியே கிடையாது இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியது வாழ்க்கையில் நாம் விரும்புவது அமிர்தத்தை ஒருத்தன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஏன்னா அமிர்தம்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சார் எனக்கு ஒன்றும் அமிர்தம்லாம் வேண்டாம் சரி உனக்கு என்ன வேணும் எனக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் சந்தோஷமா இருக்கும் அதுதான்ப்பா அமிர்தம்ங்கிறது வேற ஒன்று கிடையாது ஏன்னா நீ வேற எதுலையோ கஷ்டம் இல்லாத நிலையை சந்தோஷத்தை கொடுக்கும் நிலைன்னு சொல்லலாம் அதில் நீ ஒரு வேலை ஒன்றை அடைந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் அதை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு பிரச்சனை வருது உன்னை கவலைப்பட வச்சிடும் அப்புறம் உனக்கு திரும்ப அந்த கஷ்டம் பிடிக்கிறது அப்போ ஒரு ஒரு இருந்து நீ விலகும் பொழுது இன்னொரு கஷ்டம் வருது அப்புறம் திரும்ப அந்த கஷ்டம் பிடிக்கிறதுல இன்னொரு தீர்வு தேடுற நீ அப்போ வாழ்க்கை பூரா நீ கவலையிலேயே போயிடுற நீ ஆனா நீ விரும்புறது உண்மையிலேயே இது எப்பொழுதும் எதனாலும் கவலையற்ற நிலையை தான் நீ உண்மையிலேயே விரும்புற அப்போ இதை எப்படி அடைஞ்சிக்க முடியும்னா வேறு எதையோ சாதிப்பதனாலோ வேறு எதிலிருந்தோ தப்பிப்பதனாலோ முடியவே முடியாது ஏன்னா மரணம் வரைக்கும் இந்த ரெண்டு இருந்துகிட்டே இருக்கும் அடைய வேண்டியதும் தப்பிக்க வேண்டியதும் இந்த ரெண்டு மரண வரைக்கும் யாருக்குமே இருக்கும் ஈவன் ஞானிக்கும் இருக்கும் ஞானத்தை அடைஞ்சு கடவுளோட அப்படியே கரைஞ்சி போனாலும் ஜீவன் இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அடைய வேண்டியது இருக்கும் தப்பிக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இந்த ஞானியானாலும் பசிக்குது அப்ப அடைய வேண்டியதுங்கிறது ஏதோ ஒண்ணு இருக்கு ஏதோ ஒண்ணு உள்ள போட்டாதான் இட்லியை போட்டாதான் பசி நிற்கும் தப்பிக்க வேண்டியது இருக்கு போற வழியில செருப்பு இல்லாம நடந்தா சுடுறது தர அப்ப அதுலேயும் தப்பிக்கணும்னா ஒரு செருப்பு போடுறாரு கொடை பிடிக்கிறாரு இல்லை முள்ளு என்ன அவர் எதுவும் பண்ணுறாரு குளிர்ச்சின்னா போத்திக்கிறாரு இதெல்லாம் இருக்கும் ஆனா அப்போ ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா ஞானி என்னன்னா எது இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர் வந்து இதுல இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல அடைஞ்சாகணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல அவர் தப்பிக்கலாம் அடையலாம் ஆனா தப்பிச்சு ஆகணும்னோ அடைஞ்சு ஆகணும்னோ ப்ரெஷர் இல்லை அது ஏன் ப்ரெஷர் இல்லாமல் போச்சுன்னா இந்த அத்வைத்த ஞானத்தினால் ப்ரெஷர் இல்லாமல் இந்த நிலையை ஒருத்தர் எப்போ வேணாலும் அடைய முடியும் சின்ன வயசுலயும் அடைய முடியும் தாத்தா வள அடைய முடியும் எப்போ வேணாலும் அடைய முடியும் அந்த நிலையை அடைஞ்சாச்சுன்னா அவர் அமிர்த நிலைக்கு வந்துட்டார் அவர் அமிர்தத்தை அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் சாமியாரா போயிடுவாரா இறந்து போயிடுவாரா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அவர் பாட்டுக்கு டீல் பண்ணுவார் முன்பு சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டவர் இப்பொழுது சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதவர் அவ்வளோதான் விஷயம் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு எக்ஸாம் அந்த அமிர்தத்தை பொழிபவன் பகவதியின் பகவத்தின்னா இந்த பகவத்கீதை எப்படி வந்தது எங்கிருந்து வந்ததுன்னா பகவானுக்கு உரியது அப்படின்னு பகவானுக்கு உரியது பகவதி அப்ப பகவான் யாரு இறைவன் இறைவனுக்கு உரியது எது அப்படின்னு நம்ம ஒன்னாவது இருந்து பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னா இறைவன் இறைவி இறைவனுக்கு உரியது இறைவி அல்லது பராசக்தி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இறைவனுடைய கெப்பாசிட்டி பவர் அந்த பவர் எதுன்னா பராசக்தி டோட்டல் பவருக்கு பராசக்தி உண்மையிலே இந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னா அந்த பவருங்கிறது ஞானம் திறமை அதுதான் நம்ம ஒன்றாவது நிலையில வேற மாதிரி விளக்க சொல்லியிருக்கோம் என்னன்னா வேத ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த வேத ஞானம்னாலும் பராசக்தினாலும் உள்ளது இங்கே சொல்லப்படுற வார்த்தை பகவதி அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறேன் அஷ்டாதச அத்தியாயினி அஷ்டாதசம் அப்படி அஷ்டம்னா எட்டு தசம்னா பத்து அஷ்டாதசம்னா பதினெட்டு அத்தியாயம்னா சேப்டர் பதினெட்டு அத்தியாயங்களை சேப்டர்களை உடையவள் பதினெட்டு படிகளை உடையவள்னு அர்த்தம் பொதுவாக நம்ம பண்பாட்டில் ஏதாவது செட்டில் பண்ணணும்னா மூணுல செட்டில் பண்ணுவாங்க அல்லது அஞ்சுல செட்டில் பண்ணுவாங்க அல்லது பதினெட்டுன்னு சொல்லி செட்டில் பண்ணுவாங்க அப்படி நூற்றி எட்டுன்னு செட்டில் பண்ணுவாங்க அதுக்கான காரணங்கள்லாம் வேற இங்க வந்து பதினெட்டு படிகளை உடையவள் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல போகிறத பதினெட்டு சாப்டர்ல முடிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பதினெட்டு படிகளை உடையவள் பதினெட்டு சாப்டர் மூலமாக நம்மிடம் இந்த ஞானத்தை ஸ்திரம் செய்பவள் அப்படின்ட்டு எந்த ஞானத்தை இந்த அமிர்த்த அத்வைத்த அமிர்த ஞானத்தை மழையாக பொழிந்து ஸ்திரம் செய்வது அப்புறம் மீதி பொருள் பார்த்தாச்சு ஓ தாயே அப்படிப்பட்ட பகவத்கீதையை நான் உன்னை பணிந்து வணங்குகிறேன் பவத்வேஷினி அப்படின்னு புகழ்றதுனால என்ன பண்ணா என்னிடம் இருக்கும் இந்த சம்சாரத்தை நீ நீ எங்கேயும் இந்த சம்சாரத்தை வெறுத்து அடிப்பவை எனக்குள்ளேயும் வெறுத்து அடிப்பாங்க இதெல்லாம் நம்ம டைம் செலவு பண்ணிட்டோம் உள்ளே போனால் ரொம்ப வேகமாக போவேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் நீங்கள் வந்து முடிஞ்ச பிறகு சொல்லுவோம் ஸ்பீடு குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் அப்படின்னு கட் பண்ணால் கட் பண்ணிடலாம் இதே சொன்னோம்னா இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு பகவத்கீதையை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணுங்க பேர் இல்லை ஏன் என்னன்னு தெரியாமல் புத்தகம் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிச்சுட்டு போகணும்னு சொன்னாங்க இதை புரிஞ்சிருக்கிறது தான் அதனால தான் நம்ம எல்லா சுலோகத்துக்கும் விளக்கம் பார்த்தா இப்படி முடியவே முடியாதுங்கிறதுனால தான் ஒரு ரெண்டு சுலோகம் ரெண்டு மூணு சுலோகம் மட்டும் பார்க்கலாம் அதுக்கு ஒரு சுலோகம் பார்க்கலாம் ஒரு தடவை திருப்பி சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் பொருள் ஞாபகம் வருதான்னு ட்ரை பண்ணுவேன் ஓம் பார்த்தாய ஓம் பார்த்தாய Gom. மக்கள் ஒருவனுக்குள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டால் நினைவில் வைக்கப்பட்டால் என்ன தன்மை ஒருவனுக்குள் உற்பத்தியாக வேண்டுமோ அந்த தன்மைகள் குணங்கள் பலன்கள் புண்ணியங்கள் எல்லாம் உற்பத்தியாகும் அப்படி கடைசியாக பலன் பகவத் வேஷினி இந்த சம்சாரத்தை அறுத்து கழிப்பவள் நம்மிடம் இருக்கும் இந்த சம்சாரத்தை நம் சம்சாரி என்ற நிலையை தனி ஜீவன் என்ற நிலையை இந்த பகவத்கீதையானது கருணையுடன் வெறுத்து அழித்து கொடுப்பாள் அது வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க ஒரு நிமிஷம் இதில் வந்து அடுத்த பக்கத்தில் மகாத்மியத்தில் ஒன்று வரும் பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏழாவது அத்தியாயம் படிப்போம் நேரடியாக ஒன்றாவது அத்தியாயத்தில் ஒரு மூணு நாலு ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்போம் அநேகமாக இன்றைக்கு ஒன்றாவது ஸ்லோகம் ஒன்றாவது அத்தியாயம் பார்க்க முடியும்னு நினைச்சேன் முடியல நாளைக்கு பார்ப்போம் நம்புகிறேன் அதில் கொஞ்சம் ஸ்லோகம் பார்த்துட்டு ஏழாவது அத்தியாயத்துக்கு போயிடும் ஏழாவது அத்தியாயங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஏழாவது அத்தியாயம் வந்து ஞான விஞ்ஞான யோகம் கிட்டத்தட்ட நம்ம ஒன்றாவது நிலைய ஒன்றாவது நிலை பாடம் தான் இந்த ஏழாவது அத்தியாயங்கிறது இந்த சிருஷ்டியை பற்றி ஜீவனை பற்றி எல்லாம் பேசுறது அப்போ சில இடங்களில் நம்ம பேசுனது இங்கே சுருக்கமாக இப்போ பார்ப்போம் சில இடங்களில் நாம சுருக்கமாக பேசுனது இங்கே விளக்கமாக இருக்கும் அப்போ எதை நம்ம சுருக்கமாக பேசியிருந்தோமோ அதெல்லாம் இங்கே திரும்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அப்போ ஏழாவது அத்தியாயம் நமக்கு ஆசை வந்து குறைஞ்சது ஏழையும் எட்டையும் படிச்சா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இந்த ரெண்டு சாப்டரும் பகவத்கீதையில ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் முடிச்சுடலாமா கல்வி வாழ்வினை பயனதை உடன் தரட்டும் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் சொன்ன குரு பரம்பரையின் துணை வரட்டும் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக கைவிடாது இருப்பேனாக இறை காவ மெய்யில் விலகி ஓடும் இடிநிலை வேண்டாம் என்றும் இடிநிலை வேண்டாம் என்றும் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் இதுதான் நம்முடைய ட்ரெடிஷனல் மெத்தட் டீச்சிங்கில் ரொம்ப கஷ்டம் இந்த மெத்தடெல்லாம் இதே ரிஷிகளின் கல்வியில் ஒரு மணி நேரம்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் கரெக்ட் அது வந்து பட பட்டாசு சந்தோஷமாக இதுதான் இல்லை இது சந்தோஷம் இது உங்களுக்கு கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கிறது காரணம் வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த கல்வி முடிச்சிருக்கீங்க அது முடிக்காம ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தா தான் புரியாது அடுத்த நாள் வீடியோ பார்க்க மாட்டாங்க வகுப்புகளில் நம்மளே பார்க்க மாட்டாங்க <laughs> பார்த்தா அப்படியே போயிட்டு வர மாட்டேன் ரொம்ப கஷ்டம் இப்போ பாருங்க இப்போ இந்த இதுக்குள்ளே புரியணும்னா வந்து இந்த கட்டமைப்பு இல்லாமல் எவ்வளோ புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இருக்கலாம் இருக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து மனம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மனத்தை பக்குவப்படுத்துறதுக்கு தேவையான சில ப்ராசஸ் பண்ணலாம் தான் இது புரியும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு இல்லைன்னா இதில் என்ன எதுக்கு அப்படின்னே தெரியாமல் உட்காந்து நீங்கள் யாரையோ வேணும் ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து பாருங்கள் அடுத்த நாள் கரெக்டாக வரவே மாட்டாங்க எதை என்ன சார் அப்படின்னு எப்படி உட்காருங்க அப்படின்னு அடிப்படை தெரியாததுனால தான் ரொம்ப கஷ்டம் அதனால தான் இப்போ நடக்கிற எல்லா போதனைகளும் எத்தனையோ இடங்களில் ஆன்மீக வகுப்புகள் நடக்குது எல்லாம் அந்த போதனை வேலை செய்ய முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து இந்த பேசிக் ஆல்பபெட் இல்லாமல் புத்தகம் எடுத்து படிக்கிறதுனால அரிச்சுவடி படிக்கல நல்ல புத்தகம் இன்னுமே வந்து ஒவ்வொரு இதுலையுமே இன்னும் நிறைய விளக்கம் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா தெரிஞ்சு இன்னும் எதையும் வந்து இப்ப இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ முறை பண்ணியிருக்கேன் நான் ஆனா எவ்வளவு தூரம் நான் சொன்னதில்லை இது சும்மா ஒரு பத்து நிமிஷம் போதும் ஆனால் இந்த முறை எனக்கு முடிக்க வேண்டிய நிலைமை இருக்குது தெரிஞ்சிருந்தா நல்லது பல வேறு பல இடங்களில் பல சிக்கலை பதில் கிடைச்சதா வேற எங்கெங்கேயோ பல சிக்கல் இருக்கு இங்கே பதில் வருது நம்ம இப்போ முடிவுன்னா என்ன அவதாரம்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம வேற பல சிக்கல்களை வந்து நம்மளால இப்ப நீங்க அப்படிலாம் கையாளக்கூடிய நபர்கள் இருக்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் பேசிட்டு மாட்டேன் அதனால நேரம் தேவைப்படுது இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான வார்த்தைகள் முக்கியமான இடங்கள் பதில் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரெசிபி என்ன ரெசிபினா கண்டிப்பாக தெரிஞ்சு கண்டிப்பாக பேசிக் கல்வி முடிச்சவங்க சும்மா இருக்க மாட்டாங்க யாருக்காவது ஒரு ட்ரை பண்ணுவாங்க சும்மா இருக்க முடியாது கூப்பிட்டு இது இது இப்படி தான் சொல்லி அதுதான் அட்வைஸ் சொல்கிறது அதாவது ஒரு விஷயத்த வந்து பூர்ணமாக தெரிஞ்ச பின்னால் அதை தெரியாத ஒருத்தர் தப்பு செய்யும் போது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லக்கூடியது ஆசிரியர் அது அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ அவன் கேட்குற கவுண்டர் கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் தெரியாது தெரியும் அவனுக்கே அவன் முடிவு இது இது வேற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் இதுதான் ஆன்சர் அப்போ உண்மையை சொல்ல போனா இந்த இதை தெரியும் போது தான் சொர்க்கத்துக்குள்ளேயே வந்த மாதிரியே இருக்கு இதுதான் சொர்க்கம் ஆக்சுவலா அது தெரியாத போது தான் நரகமா இருக்குது இவ்வளோ பெரிய சொர்க்கத்தை விட்டுட்டு எப்படி போனது எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க அதுக்கு டைம் சொல்லியிருப்பாங்க அதுதான் அந்த விஷயங்களையும் எப்படி அது நம்மளுக்கு கற்பனை கெட்டாது அதே கற்பனை கெட்டது தானே இறைவன் சாதாரணமாக சுருக்கமாக சொன்னால் என்ன ஆயிரும் ஆயிருக்கும் அப்படின்னு ஏன்னா போக வேண்டிய அர்ஜென்ட் இருந்தால் போய்க்கலாம் சுருக்கமாக சொல்லியிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப் நான் கொடுத்துருவோம் ஏன்னா நானும் இப்போ தான் பார்க்குறேன் நேரம் ஆகிட்டதுனால நான் இப்போ முடிச்சுட்டேன் மகாபாரதம் அப்படின்னு இந்த புஸ்தகத்துக்கு ஒரு பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர் இதுக்கான காரணம் நேற்று பார்த்துருக்கிறதுனால இப்போ ஈஸியாக சொல்லிட முடியும் அதனால் இதுக்குள்ளே வர நான் இப்போ பாரதம் அப்படின்னா பாரதிகள் வாழும் தேசம் பாரதம் அப்படின்னு பாரதத்தில் வாழ்பவர்கள் பாரதிகள் அப்படிங்கிறது ஏன்னா நீங்கள் பள்ளிக்கூடத்து விளக்கம் அப்படிதான் பாரத நாட்டு குடிமக்கள் பாரதிகள் அப்படிங்கிட்டே அது விளக்கம் பள்ளிக்கூடத்தில் அதையும் சொல்லி தரதில்ல சொல்லி கொடுத்தா இப்படிதான் இருக்கும் என்ன பண்றது பாரதிகள் வாழும் நாடு பாரதம் அது ஏன் இப்படி விளக்கம்னு பார்ப்போம் முதல் வார்த்தை பாரதி தான் வருது இது இந்த விளக்கம் நம்ம வந்து ஒன்றாம் வேலையில் பார்க்கலாம் பானா வேத ஞானம் அந்த வேத ஞானத்தில் ரமித்து கிடப்போம் பாரதி அப்போ பாரதிகள் வாழும் பாரதிகள் என்ன பண்றாங்கன்னா அப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்துப்போம் இப்போ இங்கே போவோம் வேற யாரு முடியா குடியிருந்தா நமக்கு சிக்கல் வரும் எல்லாம் ஒன்றா இருந்துட்டோம்னா ஒருத்தர் நான் விவசாயம் பண்றேன் நீ தொழில் பண்ணு நீ ஆட்சி பண்ணு நீ வேதத்தை படிச்சு பராமரிச்சுக்கோ நான் இங்க எல்லாருக்கும் உதவி பண்றேன் இப்படி வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டு நாளா தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அது வருண கட்டமைப்பு பார்க்கணும் அப்போ அவங்க ஒன்று சேர்ந்து பாரதிகள் வாழும் பொழுது அந்த பிரதேசத்துக்கு பேர் பாரதம் அதுபோல பல பாரதிகள் பல குழுக்கள் வாழும்பொழுது அந்த ஏரியாவுக்கு பேரே பாரதம் அப்போ ஒரு ஒரு ஊருக்கும் பேரு ஒரு ஒன்று ஒன்று வைக்க வேண்டியது இது கும்பகோணம் இது மயிலாடுதுறை இது கன்னியாகுமரி இது கோயம்புத்தூர் அப்படி ஊர் பேர் இருக்கின்றன அப்போ ஒட்டுமொத்த ஊர்கள் பல ஊர்கள் சேர்ந்த ஒரு பிரதேசத்துக்கு பாரதம் வந்துடும் அப்போ இங்க வந்து ஒரு வார்த்தை இருக்கிறார் மகாபாரதம் அப்படின்னு இந்த இடத்துல பாரதம் மகாபாரதம் விளக்கம் என்ன மகான த கிரேட் அப்படின்ட்டு இந்த கிரேட்னா மிகப்பெரிய மிகச்சிறந்த இந்த பாரதிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணி இருந்து ஒரு எசன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த எசன்ஸ் இப்போ மகாபாரதம் எல்லா பாரதிகளும் இந்த தவத்தில் வாழ்பவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பார்க்குறாங்க பண்ணி பார்க்குறாங்க பண்ணி பார்க்கும்பொழுது அதில் எத்தனையோ கஷ்டங்கள் வருது எத்தனையோ சுகங்களும் வருது விதவிதமான அனுபவங்கள் வருது அந்த அனுபவங்களை தொகுத்து எசன்ஸை மட்டும் எடுத்த என்ன அது மகாபாரதம் ஒரு மிகப்பெரிய மரத்திலிருந்து எடுக்க வேண்டிய பழத்தை எடுத்து அந்த பழத்துல இருக்கிற சகையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஜூஸ் மட்டும் எடுத்த என்ன அது மகாபாரதம் அது இந்த நூல் அதனால இந்த நூலுக்கு பேர் மகாபாரதம் அப்போ இந்த ஒட்டுமொத்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பாரதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க அது யாரு பிராமண கஷத்திரிய வைஷ்ய சூத்ரர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அவங்க வாழ்க்கையவே அடமானம் வச்சாங்க ஒரு பெரிய தளத்துல இருந்தாங்க ஒரு பெரிய ஆராய்ச்சியில இருந்தாங்க தன்னுடைய இயல்புகள் தன்னுடைய சுபாவங்களை எல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து பார்த்தாங்க எடுத்து இம்ப்ளிமெண்ட் செஞ்சு பார்த்தாங்க அதில் எத்தனையோ ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் இறந்தே போயாச்சு மிகப்பெரிய பலி அப்ப அதுவும் மிகப்பெரிய திறமையானவர்கள் எல்லாம் அழிஞ்சு போயாச்சு அப்போ அப்படிப்பட்ட வழி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதை மறக்கிறது நல்லது கிடையாது இந்த வார்த்தைகளுக்கு கரெக்ட் மறந்தா திரும்ப நம்ம விழுந்தோம் திரும்ப இந்த அனுபவத்தை கொண்டு வந்து பலாயிரம் ஜென்மம் ஆகும் பலாயிரம் விழுந்தும் ஆகும் அப்போ இந்த வார்த்தைகள் என்ன பண்றாங்கன்னா அப்ப நடந்த அனுபவத்தை கூடாது முதல்ல எழுதி நாமளும் மறக்கக்கூடாது நம்ம பிள்ளைங்களும் கூடாது எதை யாரும் மறக்கவே கூடாது இதை எழுதுறாச்சா எழுது உட்காந்துட்டு எழுது இப்போ இந்த எசன்ஸ் மகாபாரதம் அப்படின்னா என்ன இதுக்கு பின்னால் மிகப்பெரிய தியாகம் நடந்திருக்கு மிகப்பெரிய தியாகம் அதனால தான் இது கிரேட் அந்த தியாகமும் சாதாரண நபர்கள் சாதாரணமானவர்களுடைய தியாகம் ஏதோ கோழி கோக்க பிடிச்சி தியாகம் பண்ணல வழி கொடுக்கல மிகப்பெரிய அறிஞர்கள் அவங்களுடைய வாழ்க்கை அவங்க மீதி இருக்கிற காலம் வாழ்ந்தால் எவ்வளோ சுகங்களை அனுபவிப்பார்கள் அந்த சுகங்கள் எல்லாம் தியாகம் செய்யப்படுறாங்க அப்பா போயாச்சு தாத்தா போயாச்சு பையன் போயாச்சு பேரன் போயாச்சு என்ன மிகப்பெரிய பண்டிதர்கள் போயாச்சு தபஸ்விகள் போயாச்சு சொத்து போயாச்சு ஸோ ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில் அடைஞ்ச மிகப்பெரிய நஷ்டத்தை மறக்கக்கூடாது எப்பயாவது கஷ்டத்தை நஷ்டத்தை சந்திச்சிருக்கலாம் இந்த மிகப்பெரிய கஷ்டம் பெரிய நஷ்டம் அதனால இந்த புஸ்தகத்துக்கு பேரு மகாபாரதம் இருக்கிறது எல்லா விதத்திலையும் பொருந்தும் இந்த பாரதம் இதுவரைக்கும் நடந்த நஷ்டங்கள்லயே இது மிகப்பெரிய நஷ்டம் இந்த பாரதம் இதுவரைக்கும் அனுபவிச்ச பாடங்கள்லயே இது மிகப்பெரிய பாடம் பாரதம்னு சொல்லும் பொழுதெல்லாம் நம்ம வந்து நம்ம மேப் ஞாபகத்துக்கு வரக்கூடாது பாரதிகள் இந்த பாரதிகளின் வம்சம் இதுவரைக்கும் அனுபவிச்ச நஷ்டங்கள்லயே மிகப்பெரிய நஷ்டம் கஷ்டங்கள்ல மிகப்பெரிய கஷ்டம் பாடங்கள்ல மிகப்பெரிய பாடம் அதே போல தீர்வுகள்லையும் மிகப்பெரிய தீர்வு புத்தியிலையும் மிகப்பெரிய புத்தி இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சது இல்லை இப்படி ஒரு தீர்வு இப்படி ஒரு புத்தி கிடைச்சதா இல்லை இதுவரைக்கும் இதுக்கு அப்புறம் இன்னும் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை நம்மளால பார்க்க பார்க்கவும் இல்லை இப்பெல்லாம் நம்ம கஷ்டத்துல இருக்கணும்னு பேசிக்கிறோம் ரொம்ப சுலபமா இருந்துச்சு இருக்கு ஆமா இதை கேட்க கேட்க வந்து ஆமா இதுக்கு முன்னாடி தான் கஷ்டப்பட்டு ஆனா இது கிடைக்கும் போது ரொம்ப சுலபமா இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஈஸியா கொடுத்து இந்த போர் எவ்வளோ நாள் நடந்தது பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் நடந்தது என்ன இந்த இந்த அஞ்சு இந்த நூறு சண்டை போட்டாங்க அவர் நேற்று என்னன்னா நீங்க அன்னைக்கு வண்டியில் ராஜா இருந்தார் சந்தனுன்னு ஒரு ராஜா இருந்தார் சரி அவருக்கு வந்து குழந்தைங்க விசித்திர வீடியம் சித்திராங்கதங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க மூலமா சந்ததிகள் விருத்தி ஆகல அதனால ராஜா ராஜா விட்டு குழந்தைகள் அவனாலும் கல்யாணம் ஆகிருந்தது அவனாலும் சந்ததி விருத்தி ஆகலை விருத்தி ஆகாதப்போ அந்த சந்தனுடைய மனைவி வந்து சத்தியவதி சத்தியவதி அம்மா அவங்க பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தார் வியாசர்ன்ட்டு அந்த வியாசர் மூலமா அந்த ரெண்டு பேரும் தவறியாச்சு ரெண்டு குழந்தைகளும் தவறியாச்சு பெண்கள் மட்டும் இருக்காங்க அந்த பெண்கள் வந்து ரொம்ப அவங்களாம் சாஸ்திரம் தெரிஞ்சாங்க அதனால தன் மூலமா இந்த சமுதாயத்தை நிர்வாகம் செய்யறதுக்கு சந்ததி இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க அப்ப வியாசருங்கிற ஞானி ரிஷியை கூப்பிட்டு அவர் மூலமா சந்திருப்தி விருத்தி பண்ணிக்கிறாங்க நம்ம பண்பாட்டில் அது அனுமதிக்கப்பட்டு இருந்தது இப்போ அனுமதி இருக்கு ஆனா நம்ம எடுத்துக்க தயார் இல்லை நாம எடுத்துக்க தயார் இல்லையா கவர்மெண்ட் எடுத்துக்க தயார் இல்லையா தெரியல எப்படியும் எடுத்துக்கிறது வழக்கம் இல்லை இப்போ முன்னாடி அப்படி ஒரு பழக்கம் இருந்தது நாடு போல இருந்தது அப்போ இவங்க சத்தியவத்தியமா அப்படி பண்ணாங்க அப்போ வியாசரால் இந்த ராஜவம்சத்துக்கு மூன்று குழந்தைகள் வந்தாங்க ஒருத்தருக்கு பேர் துரியோதன சாரி திருத்தராட்டில் இன்னொருத்தருக்கு பேர் பாண்டு இன்னொருத்தருக்கு பேர் விதுரன் அப்படின்னு மூணு பேர் சொன்னாங்க அதில் திருத்தராஷ்டிரன் பார்வை இல்லாதவராக போயிட்டாரு அதனால அவருடைய தம்பியை வந்து ராஜாவாக்குறாங்க விதுரர் வந்து மந்திரியாக இருந்தார் திருத்தராஷ்டிரன் ராஜா இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட ராஜாவுக்குள்ள எல்லா மரியாதையும் கொடுத்து அவருக்கு எல்லா சௌகரியங்களும் கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க அவர் சபையிலையும் இருந்தார் அவர் இந்த திருத்தராஷ்டிரன் அப்படிங்கிற பார்வையற்றவருக்கு நூறு குழந்தைங்க பிறந்திருந்தாங்க இந்த பாண்டுங்கிறவர் ஆட்சி பண்ணியிருந்தார் அவருக்கு வந்து ஐந்து குழந்தைகள் பிறந்தாங்க அதனால இந்த ஐந்து குழந்தைகள் பிறந்ததுனால அவங்களுக்கு பேர் பாண்டவர் பாண்டுவுக்கு பிறந்ததுனால அவங்களுக்கு பேர் பாண்டவர்கள் ஐந்து பேருங்கிறதுனால பஞ்ச பாண்டவர்கள் சொல்றது ஐந்து பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றது இந்த வம்சத்துக்கு பேர் குரு வம்சம்னு பேர் நம்ம எப்படி சொல்ற செட்டியார் வெள்ளாளர் ஐயர்னு சொல்ற மாதிரி இந்த வம்சத்துக்கு பேர் குரு வம்சம்னு சொல்றாங்க அந்த குரு வம்சத்துல பிறந்ததுனால எல்லாருக்குமே பேர் நூறு பிளஸ் அஞ்சு நூத்தஞ்சு பேருக்குமே பேரு குருக்கள் குரு கிடையாது குருன்னா ஆச்சாரியன் குரு குக்கள் குரு அல்லது கௌரவர்கள் அப்படின்னு சொல்றது சம்ஸ்கிருத வார்த்தை சைவத்தை உடையவர்கள் சைவர்கள் விஷ்ணுவை உடையவர்கள் வைஷ்ணவர்கள் சொல்ற மாதிரி குரு வம்சத்தில் வந்தவர்களுக்கு கௌரவர்கள் அப்படின்னு ஆக்சுவலா நூத்தி அஞ்சு பேருமே கௌரவர்கள் தான் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கௌரவர்கள் தான் கூட இது நடைமுறையில இந்த அஞ்சு பேர் வந்து பாண்டுவனுடைய புலவர்கள் பாண்டவர்கள்னு சொல்லப்பட்டதுனால இந்த நூறு பேர் கௌரவர்கள்னு பேசுறது வழக்கத்துல இருக்கிறது அப்ப இப்ப நம்ம பேச்சுக்கு வந்து நூறு பேர் திருத்தராஷ்டிரனுடைய குழந்தைகள் கௌரவர்கள்னு வச்சுப்போம் இந்த ஐந்து பேர் பாண்டவர்கள் வச்சுப்போம் இந்த பாண்டவர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க பாண்டு இறந்த பிறகு இந்த ஐந்து சகோதரர்கள் அவங்கள பெரியவர் பேர் யுதிஷ்டர்னு பேர் யுதிஷ்டரா அல்லது தர்மர்னு பேர் இந்த தர்மர் ராஜாவா இருந்துட்டு ஆட்சி பண்றாரு அப்போ இந்த துர் இந்த திருத் திருத்தராஷ்டிரன் இருந்தாரே அண்ணன் கண் தெரியாதவர் அவருடைய குழந்தைகள் நூறு பேர் அந்த நூறு பேர்ல பெரியவர்கள் பேர் வந்து துரியோதனர்னு பேர் அந்த துரியோதனருக்கு மனசுக்குள்ள ஒரு பொறாமை வளர்ந்த பிறகு அதிகமாயிடுச்சு எங்கள் அப்பா கண் தெரிஞ்சவராக இருந்திருந்தா நான் ராஜாவாக இருப்பேன்ல எங்கள் அப்பா ராஜாவாக இருப்பார் அதுக்கப்புறம் நான் ராஜாவாக இருப்பேன் எங்கள் அப்பாவுக்கு கண் தெரியாமல் போனதுனால அவர் ராஜாவாயிட்டாரு அவர் குழந்தைய இன்றைக்கி ராஜாவாகிறாங்க அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு பொறாமை அதிகமாயிடுச்சு குழந்தையிலேருந்தே பொறாமை இருந்திருந்தது அதனால் என்ன பண்ணாருன்னா அந்த ஐந்து பேரை கொலை பண்ணுறதுக்கு எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது நிறைய அட்டன் பண்ணி அதெல்லாம் ஃபெயிலியர் போயிடுச்சு கொலை பண்ணியாச்சுன்னா நம்ம ராஜாவாயிடலாமே ஆனால் அந்த நூற்றி அஞ்சு பேருமே வேதங்களை கற்றவங்க வேதம் படித்தவங்க புராணங்களை படிச்சிருக்கிறாங்க ராஜாக்களுக்கு தேவையான ராஜநீதி எல்லாத்தையுமே படித்தவங்க எல்லாருக்குமே அந்த குணங்கள்லாம் உண்டு இந்த துரியோதனர்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா தன்னுடைய எமோஷனல் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ண முடியல குறிப்பாக வந்து பொறாமையை ஹேண்டில் பண்ண முடியல கையாள முடியல அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நம்ம கிடைக்காம போயிடுச்சுன்ட்டு ஒரு பொறாமை உணர்ச்சி அவங்க இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே நம்ம இல்லாமல் போயிட்டோம் ஒரு பொறாமை உணர்ச்சி அதனால் ரொம்ப அந்த பொறாமையை தாங்க முடியாமல் தூங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு அந்த சொத்து நான் தான் ராஜாவாகணுங்கிறாரு அப்போ அவங்க அப்பாவும் முயற்சி பண்ணி பார்க்குறாரு நியாயமாக சரி பையன் இப்படி கேட்குறா முயற்சி பண்ணி பார்க்குறா சபையில் யாரும் விரும்பல ஏன்னா துரியோதனன் வந்து தன்னுடைய பொறாமையினாலும் மற்ற சின்ன சின்ன குணங்களாலும் நிறைய தொல்லை பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு ஸோ அவரை விட இவங்க பக்குவப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அதனால் இவரே தருமரே இருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க அப்போ அப்பா பையனை கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு பையன் ஒத்துக்கல சண்டை போடுறாரு நான் தற்கொலை பையனை பிளாக்மெயில் பண்ணுறான் அப்போ அப்பா என்ன பண்ணுறாரு அப்பண்ணா யாரும் இந்த கண் தெரியாதவர் ராஜா நடுவி இல்லாமல் பண்ணுவார் அவர் என்ன பண்ணுறாருன்னா சரி இந்த பிரச்சனையை நான் இப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நாட்டு நிர்வாகத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறார் அப்போ தர்மா நீ என்ன பண்ணுறேன்னா தர்மன்னா அஞ்சு பேர் அந்த நீ என்ன பண்ணுறேன்னா அஞ்சு பேர் போய் அந்த பகுதி ஆட்சி பண்ணிக்கிங்க இந்த பகுதி இவன் ஆட்சி பண்ணிக்கிட்டோம் இது பிரச்சனை வேற எங்கேயோ போகுது கொலை பண்ணுறது முயற்சி பண்ணால் கொலை பண்ணனா நீங்களும் இருக்க மாட்டீங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை தனித்தனியாக பிரிச்சுக்கிடுங்க ஆளுக்கு ஒரு பகுதி ஆட்சி பண்ணிக்கணும்னு பிரித்து கொடுத்துட்றாரு பிரித்து கொடுத்த பிறகு அவங்க நிம்மதியாக போயிட்டாங்க ஓகேன்ட்டு ஆனால் அந்த துரியோதனனுக்கு முடியல ஏன்னா அவங்களுக்கு அவங்க நிர்வாகம் ரொம்ப நல்லா நடக்குது வேகம் முன்னேறுது இவனால அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ண முடியல திரும்ப போறாங்க நூறு பேருக்கு பாதிங்களா நூறு பேர் இவங்க அஞ்சு பேருக்கு ஏன்னா ஒருத்தர் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் அண்ணன் தம்பி அதனால நம்ம நாட்டுல என்னன்னா ஒரு ராஜாவுடைய பையன் பத்து பேர்னா பெரிய பையன் தான் ராஜாவாக முடியும் அப்படிதான் இருக்கும் பத்து பேருக்கு நாட்டை பிரிச்சு கொடுக்க முடியாது பத்து தான் நாடு எப்பயுமே ஒண்ணு கவர்மெண்ட் ஒன்றா தான் இருக்கும் யார் ஆட்சி பண்ணலன்னா பத்து குழந்தைகள ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணலாம் அப்போ யார் ஆட்சி பண்ணுறதுன்னா எதுக்கும் பிரச்சனை பெரிய பையன் ஆட்சி பண்ணலாம் இது பொதுவான விதி அப்போ ஏதாவது தேவைப்பட்ட விதிகளை அப்பப்போ மாற்றிக்கலாம் விதி விலக்குகள் உண்டு அந்த விதி விலக்குகள் அடிப்படையில் தான் இந்த கண்ணு தெரியாதவரை விட்டுட்டு அடுத்த பாண்டவுக்கு ஆட்சி கொடுத்தாங்க ஏன்னா அப்புறம் சட்டத்தில் இன்னொன்று இருக்கு நம்ம நாட்டு தர்மத்துல அங்க குறைபாடு உள்ளவர் ஆட்சி பண்ணக்கூடாது ஏன்னா அடுத்தவங்களை நம்பி இருக்கும் இருக்கணும் கண்ணு தெரியலன்னா அடுத்தவங்களை நம்பி இருக்கணும் காது கேட்கலன்னா அடுத்தவங்களை அவன் என்ன சொல்றானோ அவங்க தான் நம்பணும் ஸோ இதெல்லாம் பிரச்சனை இது முடிவெடுக்கிறது தப்ப போகலாம் அங்க குறைபாடுகள் இருந்தால் ராஜவாக முடியாதுன்னு சட்டம் இருக்கிறதுனால பெரிய பையங்கிற விதிப்படி அவங்க தான் ராஜவாயிருக்கணும் யாரு திருத்தராஷ்டிரம் அவர் தான் இந்த இதை ஆரம்பிக்கிறவர் இந்த பகவத்கீதை அவர் பேரில் தான் ஆரம்பிக்க பார்ப்போம் அவர் தான் ஆயிருக்கணும் ஆனால் அவர் நல்லா தெரிஞ்சவர் பண்பாடு தெரிஞ்சவர் ஞானம்லாம் தெரிஞ்சவர் இந்த மார்க்கத்தில் இருக்கிறவர் மோட்சத்தை நோக்கி போகிறவர் தான் அதெல்லாம் எந்த குறையும் இல்லை ஆனால் கண் பார்வை இல்லாத ஒரு காரணத்தினால அவர் ராஜா ஆக முடியல அவர் ராஜாவாக இருந்தால் பாண்டு ராஜா இருக்க மாட்டாங்க அப்புறம் இந்த நூறு பேர் இருந்தால் கூட துரியோதனங்கிற பெரிய பையன் தான் ராஜா ஆகிருப்பார் நூறு பேரும் ராஜா ஆக முடியாது நாட நூறு கவர்மெண்ட்டை பிரிச்சுலாம் கொடுக்க முடியும் அதனால என்ன பண்றாருன்னா ரெண்டா பிரிச்சு கொடுத்துறாரு துரியோதனன் நீங்க ஆட்சி பண்ணிக்க துரியோதனன் என்ன நூறு பேர்ல பெரியவர் அண்ணன் அங்க தர்மான் நீ ஆட்சி பண்ணிக்கோ தர்மான யாரும் அஞ்சு பேர்ல அண்ணன் பெரியவர் இப்போ இந்த பாண்டவருக்கு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஜி இந்த திருதராஷ்டிரர் வந்து பிரிக்கிறவர் இவரு இப்போ அவர் கையில் ஆட்சி இருந்தாலும் ஆனால் பெரியவர் கையில பொறுப்பு இருக்கு பிரிக்கிற அதையே அப்படி ஆச்சுன்னா இல்லை இல்லை அந்த ஒரு இது நம்ம விட்டுட்டு நம்ம சுருக்கிறங்கிற பேரில் அது என்ன சொல்லிடுவோம் அப்படி ஆட்சி வந்து பாண்டு பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாண்டு இறந்து போயிறார் ஒரு சம்பவத்தில் இறந்து போயிட்டதுனால என்ன ஆயிடுதுன்னா இப்போ திருத்தராஷ்டிர கையில பவர் வந்துடும் தற்காலிகமா இப்ப அடுத்து யார் ராஜாங்கிற பிரச்சனை வருது யார் ராஜாங்கிறப்ப சபை என்ன சொல்லுது தர்மனியே ராஜா வைக்கலாம் பாண்டுவுடைய பையனை அப்படின்னு சொல்லும் பொழுது இது பிரச்சனை வருது துரியோதனன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்பதான் என்ன பண்றாருன்னா அண்ணன் என்ன பண்றாரு இந்த கண் பார்வையற்றவர் இப்போ தம்பியில் பாண்டு இல்ல சொத்தை ரெண்டாக பிரிச்சிடுறாரு நாட்டை ரெண்டாக பிரிச்சுட்டு நீ எங்கள் ஆட்சி பண்ணிக்கோ இது தனியாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த சமயத்தை வச்சு ரெண்டா பிரிச்ச பிறகு என்ன ஆயிடுதுன்னா திரும்பவும் அந்த யுதிஷ்டர்னு சொல்ற தர்மன் அந்த அஞ்சு பேர் கவர்மெண்ட் இருக்கு அதுல பெரிய ஒரு அந்த அஞ்சு பேருமே ரொம்ப திறமையானவங்க ரொம்ப நல்ல உள்ளவங்க கருணை உள்ளவங்க அந்த மக்களை வந்து ரொம்ப நல்லா நிர்வாகம் பண்றாரு அங்க ஒரு அரண்மனை பண்றாரு அந்த ஒரு தலைநகரத்தை ஏற்படுத்துகிறார் அந்த தலைநகருக்கு பேர் இந்திரபிரஸ்தம் அந்த இந்திரபிரஸ்தத்தை தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க பெரிய இன்ஜினியரிங் பண்ணுறாங்க ரொம்ப மாஸ்டர் பிளான் அங்கே ஒரு பாராளுமன்றம் கட்டுறாங்க நேற்று அந்த பாராளுமன்றத்தை தான் பற்றி பார்த்தோம் அந்த பாராளுமன்றம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்புறம் மிகப்பெரிய சர்க்கார் கவர்மெண்ட் ஏற்படுத்துறாங்க மிக அருமையான ஆட்சி அது போல ஆட்சியை இன்னைக்கு யாரும் கொடுக்க முடியல அப்படி ஒரு நல்ல கவர்மெண்ட் மக்கள் எல்லாரும் பிடிச்சு போயிடுது ஸோ அங்கே ஒரு யாகம் நடத்துகிறாங்க அந்த யாகத்துக்கு வந்து நாட்டில் எல்லா மன்னர்களும் வராங்க உலகத்தில் எல்லா நாட்டிலேருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க பார்க்கணும் ரோமாபுரியிலேருந்து வெளிநாடுகளிலேருந்துலாம் கூட வந்திருக்கிறாங்க வியாசர் எழுதியிருக்கிறாங்க எந்த நாட்டிலேருந்து பிரதிநிதிகள் வந்திருக்காங்க பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வராங்க வந்து இவங்களுக்கு காணிக்கை செலுத்துறாங்க அதை பார்த்தா ஏன்னா அவருடைய நிர்வாகம் அவ்வளோ உலகம் பூரா புகழோடு இருக்கு அரபு நாட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க எழுதியிருக்கிறாங்க எல்லா நாட்டுல இருந்து ஜப்பான்ல இருந்து அரபுல இருந்து ரோம்ல இருந்து லண்டன்ல இருந்து எல்லா இருந்து வந்துருக்கிறாங்க அந்தந்த நாட்டு குட்டி குட்டி ராஜா பெரிய பெரிய ராஜா எல்லாரும் வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்றாங்க இது துரியோதனரும் வந்திருக்காரு அவங்க அப்பா கூட வந்து பார்க்க பார்த்து துரியோதனுக்கு திரும்ப பத்திச்சு இவனை விட்டா இவன் பெரிய ஆளாக இல்ல இல்ல எனக்கு பிரிச்சு கொடுத்தது தப்பு நான் ஒத்துக்க முடியாது நான் தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு திரும்ப அப்பாட்ட போய் முடியும் இப்ப அஞ்சு பேர்ல வந்து யார் ராஜா அஞ்சு பேர்ல பெரிய ஒரு பேர் தர்மர்னு பேர் தர்மர் தான் மீதி நாலு பேருக்கு பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப நான் சொல்லி குழப்பில்ல அர்ஜுனன் தான் அர்ஜுனன் தான் அந்த அஞ்சு பேர்ல ஸோ ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது துரியோதனனுக்கு வந்து தாங்கல துரியோதனன் நூறு பேர் அண்ணன் அவங்க அப்பாட்ட போய் திரும்ப கம்ப்ளைண்ட் இல்லை இல்லை எனக்கு அதுவும் வேணும் எப்படி நம்ம குழந்தைகள்லாம் ரெண்டு பேருக்கு சொத்து பிரிச்சு ரெண்டு பேருக்கு ஸ்வீட்டு பிரிச்சு கொடுத்ததும் ஒருத்தன் கயமா சாப்பிடுவான் சாப்பிட்டு முடிச்சிருவான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் எனக்கு அதுவும் வேணுமா தங்கச்சி அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அம்மா எனக்கு அது வேணும்பா அதுதான் இவன் வந்து எனக்கு அது வேணும்தான் அப்பா ஒத்துக்கிட்டேன் அதெல்லாம் முடியாது நீ இப்போ நீ எனக்கு பண்ணலான்னா நான் செத்து அப்பா அப்பாவுக்கு என்ன பண்ணுறது அவருக்கு சொல்லணும் நீ செத்தா செத்துட்டு போட்டு சொல்ல முடியாது ஒரு அப்பா அப்படிலாம் கொடுக்க முடியாதுப்பா கோச்சிப்பாங்க சரி நான் சண்டை போட்டு ஜெயிக்கிறேன் நீ சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது நம்ம மாமா இருக்கிறாரு சகுனின்னு பேரு அவர் ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இந்த பகடை விளையாட கூப்பிடு சுதந்திரம் விளையாட கூப்பிடு அந்த விளையாட்டுக்கு வர சொல்லு ராஜாக்களுக்குள்ள ஒரு இது ரூல் இருக்கு சண்டை போட்டு ஜெயிக்கலாம் விளையாட்டு கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு ரூல் இருக்கு அதெல்லாம் செய்யறது தப்பு கிடையாது நீ உங்க அப்பாட்ட பேசுன்னு சொன்னாரு அதனால நீ ஒத்துக்கோ அப்படிங்கிற அவங்க அப்பா ஒத்துக்கல இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறாரு துரியோதனன் திரும்ப ஆயுதத்தை எடுக்கிறான் என்ன நான் தற்கொலை பண்ணிட்டேன் அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் சொல்லி இப்போ நம்ம ஒரு பேர் பார்த்தோம் அடுத்த தம்பி அவர் வந்து மினிஸ்டராக இருக்கிறார் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட்ல அவர் அனுப்பி கொஞ்சம் போய் நான் கூப்பிட்டேன் யுதிஷ்டரா தர்மரை கூட்டிகிட்டு வாங்க பசங்க விளையாடுங்கிறாங்க விளையாண்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தூது அனுப்பிட்டாரு அவரும் வந்து பெரியப்பா கூப்பிட்டாரு என்ன பண்ணுறது வந்தாங்க அவருடைய சுதர்மம் எல்லாம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் சர்ச்சை பண்ணுவோம் சுதர்மங்கிறதுனால வராரு அப்புறம் துரியோதனன் சொல்றாரு வாப்பா விளையாடுவோங்கிறாரு அப்புறம் இவரும் சரி விளையாண்டு போவோம்ட்டு வைக்கிறாரு அப்போ என்னென்னா விளையாடும் பொழுது போட்டியில் இது வைப்பான் என்ன எதை வச்சு விளையாடுறோம் கண்டிஷன் கண்டிஷன் நான் நகை இந்த நகை உனக்கு நான் விளையாடுறாங்க இந்த கடைசி அந்த சகுனிங்கிற ஒரு துணை அந்த அக்ரிமெண்ட் என்னன்னா நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நான் அக்ரிமெண்ட் என்னன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய நாட்டை இன்னொருத்தட்ட அவங்க வந்து தோத்தவங்க வந்து தன்னுடைய நாட்டை ஜெயிச்சவங்க கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்டை ரெண்டாவது பிரிச்சிருக்காங்கல்ல கவர்மெண்ட்டை கொடுத்துடணும் கொடுத்துட்டு என்ன பண்ணா பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போயிடும் இங்க இருக்கு காட்டுக்கு போயிடும் சாதாரண வீடு கூட இருக்கு காட்டுல போய் பழத்தை இருந்த சாப்பிட்டு கிழங்கெல்லாம் போய் சாப்பிட்டு இருந்து போயிட்டோம் உயிரோட இருந்தா இருந்துக்கும் செத்தா செத்துக்கும் பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போயிடணும் ஒட்டுமொத்த குடும்பத்தோட அப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு நாட்டுக்குள்ள வரலாம் அப்படி உடனே இங்கே வரக்கூடாது வேற ஏதாவது நாட்டுக்கு போ தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்க வேண்டியது இப்ப ராஜாவா இருக்கிறவங்க கண்ணில் படாம வாழணும் ஏன்னா இப்ப யார் ராஜா ஜெயிச்சவங்க இருக்கான்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கான்ல அவன் வந்து இந்த ஒழுங்கிட்டு இருக்கிறவன கண்டுபிடிப்பான் ஒளிஞ்சு பிடிச்சவங்களே விளையாட்டு தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவான் தேடுறதுக்கு முயற்சி பண்ணி கண்ணில் பட்டுட்டா திரும்ப பன்னெண்டு வருஷம் காட்டு போயிடும் கண்ணில் படாம ஒரு வருஷம் நீ தப்பிக்கிறது இருக்க முடிஞ்சிருச்சுன்னா கவர்மெண்ட்ல பாதி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் திரும்ப பன்னெண்டு வருஷம் நீ காட்டி போனா திரும்ப அது போல ஒரு வருஷம் கண்ணு தெரியாம வாழ்றாங்க தலைமுறை வாழ்க்கை பன்னெண்டு வருஷம் முடிச்ச பிறகு திரும்ப தேடத்துக்கு முயற்சி பண்ணலாம் திரும்ப மாட்டினா திரும்ப பன்னெண்டு வருஷம் காட்டி போகணும் இது இப்படியே சுத்தம் எந்த தடவை நீ பாஸ் பண்றீங்களோ கண்ணில் படாம சிக்காம தப்பிச்சாச்சோ அப்ப மீதி பாதி கவர்மெண்ட்டை வாங்கிக்கலாம் இது நான் ஜெயிச்சாலும் அதே ரூபா தான் நீ ஜெயிச்சாலும் இதே ரூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி வச்சாங்க கடைசியாக ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க இதில் என்னன்னா தர்மர் வந்து எப்பயுமே தர்மப்படி நேர்மைப்படி தான் எல்லாத்துலையும் இருப்பார் சாதாரண விளையாட்டாக இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் துரியோதனன் என்ன பண்ணான்னா அந்த கவர்மெண்ட் வேணுங்கிற ஒரு முடிவு இருந்ததுனால அவங்க மாமா ஒருத்தர் இந்த தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறவர் அவர் தான் ஏற்றி விடுறவர் அவர் பேர் சகுனி அவங்க அம்மாவுடைய தம்பி அவர் அந்த சகுனி என்ன பண்ணாருன்னா ஏய் எனக்கு பகடை விளையாட தெரியும் நான் சில தந்திரம் வச்சுருக்கேன் அப்படி பண்ணால் கட்டாயம் நம்ம தான் ஜெயிக்கலாம் தோக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு நான் உனக்காக விளையாடட்டுமா அப்படின்னு துரியோதன்கிட்ட கேட்கிறாரு ஆமா அப்படின்னா நீங்களே விளையாடுங்க அப்படின்னு துரியோதனன் சொல்லிடுறாரு அப்போ இந்த போட்டி ஆரம்பிக்கும் போது துரியோதனன் அதையும் சொல்லிடுறாரு எனக்கு இந்த விளையாட்டு சரியா வராது எனக்கு இதெல்லாம் எங்க மாமா விளையாடுவார் இந்த அப்பா துரியோதன நம்ம தர்மம் என்ன பண்ணிட்டாருன்னா பரவாயில்லன்னு ஒத்துக்கிட்டாரு இது பெரிய பிரச்சனை அதனால ஒரு தடவை போட்டாலே ஃபர்ஸ்ட் போட்டாலே அவர் ஜெயிச்சிருவாங்க துரியோதனர் யாரும் போடுவார் சௌனி தான் போடுவார் அந்த உருட்டுக்கட்டை அவர் ஒரு தந்திரம் வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல போட்டா அது தோக்கவே தோக்காது ஜெயிச்சுக்குவார் ஒரு ஒரு தடவை போடும் பொழுதும் துரியோதனர் ஜெயிச்சுவாரு இவர் கடைசி என்ன இருக்குது பாண்டவர் அந்த தர்மம் தோத்து போயிடுறாரு அப்போ ஒப்பந்தப்படி என்ன இருக்குன்னா பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போயிடுறாரு பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க ரிட்டர்ன் வரல வேற நாட்டுல எங்கேயோ போய் தலைமுறை அடுத்த அரண்மனையில வேற எங்கேயோ போய் வேலைக்காரனா இருக்கிறார் சமையல் வேலை கூட்டுற வேலை மந்திரி வேலை இந்த மாதிரி என்னென்னமோ பார்த்துக்கிட்டு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு ஓட்டுறாங்க ஒரு வருஷம் கழித்து திரும்ப வந்து தூது அனுப்பி கேட்குறாங்க நாங்கள் நீ சொன்ன மாதிரி பதிமூணு அவங்க துரியோதனம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறோம் நானும் கூட ஆள் அனுப்புறோம் கண்டுபிடிக்க முடியல தோத்து போயிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு தலைமுறை வாழ்க்கைக்கு பிறகு மொத்தம் பதிமூணு வருஷம் கழிச்சு தூது அனுப்புறாங்க துரியோதனனுக்கு நீ என் சொத்தை கொடுங்க துரியோதனன் சொல்றது ஆளால முடியாது <laughs> நான் ஒன்றும் கொடுக்க முடியாது இப்போ இப்போ என்னன்னா ரெண்டு கவர்மெண்ட்டையும் சேர்த்து துரியோதனர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒட்டுமொத்த நாட்டுக்கு துரியோதன கண்ட்ரோல் அதனால துரியோதனன் ருசி பார்த்தாச்சு பதிமூணு வருஷம் சௌகரியமா வாழ்ந்தாச்சு பேரு புகழோட வாழ்ந்தாச்சு கொடுக்கறதுக்கு மனசுல கொடுக்க முடியாது அப்ப அவங்க வந்து எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க தூதுலாம் அனுப்புறாங்க அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் எல்லாம் கூட அனுப்புறாங்க பல பேர் தூது அனுப்பி பேசி முடியலங்கிறாங்க கடைசியா என்ன பண்றாங்கன்னா பரவாயில்ல நீ எனக்கு ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டையும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அஞ்சு அஞ்சு ஊருக்கு அஞ்சு பேருக்கு நாங்க வாழ்ந்துட்டு போறோங்கிறாங்க துரியோதனும் கொடுக்க முடியாதுங்கிறாரு பரவாயில்ல அஞ்சு வீடாவது கூட நாங்க ஆளுக்கு ஒரு வீட்டுல இருந்துட்டு போயிடுறோங்கிறாங்க துரியோதனர் அதுவும் முடியாது அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ண பண்ணுறது நீ நாட்டுக்குள்ளே எங்கே இருக்காது காட்டு போயிடு நீ கண்ணு முன்னால இருக்காது நீ இருக்கிறத எனக்கு பிடிக்கல அப்புறம் வந்து பேசுகிறாங்க முடியல அப்போ என்ன பண்ணுறது அப்புறம் கிருஷ்ணரோட உட்காந்து எல்லாம் சபையை ஆலோசனை பண்ணி சரி யுத்தம் யுத்தம் தான் பண்ணணும் நம்ம போதி கவர்மெண்ட்டாக வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு முடிவு பண்றாங்க யுத்தம் பண்ணுவோமான்னு தூது அனுப்புகிறாங்க துரியோதனனுக்கு துரியோதனா அது ஒத்துக்கிறார் நான் வேணா யுத்தத்துக்கு ரெடி நான் கொடுக்க முடியாது ஜெயிச்சாலும் தோத்தாலும் சரி அங்க வேணா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் என்ன ரெண்டு பேரும் யுத்தத்துக்கு ரெடி ஆகிறாங்க அப்போ இவங்க வந்து பேரரசர்கள் இவங்களுக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள் நாடுக்குள்ளா இருந்தாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் அந்தந்த சிற்றரசர்கள்ட்ட போய் உதவி கேட்கறாங்க நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு ரெண்டு பேருமே ரெண்டு போய் எல்லா ராஜாக்கிட்ட கேட்கறாங்க சில ராஜாவுக்கு வந்து இந்த ஐந்து பேர் பாண்டவர்களுக்கு உதவி பண்ணது ஒத்துக்கிறாங்க பிடிச்சிருக்கு ஒத்துக்கிறாங்க சில ராஜாக்கள் வந்து துரியோதனன் இந்த நூறு பேருக்கு உதவி பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க இப்படி ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்போ இந்த நாடு பூரா இருக்கிற எல்லா ராஜாக்களும் அந்த யுத்தத்தன்மைக்கு ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த யுத்தத்துல கலந்துக்கலன்னு எந்த ராஜாவுமே கிடையாது ஒட்டுமொத்த நாட்டினுடைய ராஜாக்கள் அவங்களுடைய படைகளோட வந்திருக்காங்க அந்த படைக்கு தேவையான வீரர்களோட வந்திருக்காங்க கருவிகளோட வந்திருக்காங்க அந்த கருவிகளை மெயின்டைன் பண்ண வேண்டிய டெக்னீஷியன்ஸ் அவங்களோட எல்லா நடுப்புற இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்தாச்சு எல்லா ஒர்க் ஷாப்பும் கொண்டு வந்துட்டாங்க அவங்க பழைய கருவிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையான ஒர்க் ஷாப்பையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் அதுக்கு தேவையான சயின்டிஸ்ட்டும் வந்திருக்கிறாங்க அப்புறம் தேவையான வைத்தியம் அடிபட்டவங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான வைத்தியர்கள் நாடுபுற மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் வைத்தியத்தில் ஏன்னா இன்னைக்கு கையில் அம்பு குத்துச்சுன்னா நாளைக்கு இதே கையை வச்சுக்கிட்டு அவன் சண்டை போடணும் அப்படின்னா கையை ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே குணப்படுத்தி ஆகணும் அம்புப்பட்ட கை அப்படின்னா எவ்வளோ பெரிய சிகிச்சை வேணும் அப்படி பெரிய சிகிச்சை எல்லாம் இருந்தது அதில் உள்ள சயின்டிஸ்ட் எல்லாமே வந்திருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு தேவையான புண்ணிய பலத்தை பிரார்த்தனை பலத்தை உண்டு பண்ணுறதுக்கு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் பண்டிதர்கள் வேத புரோகிதர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க அப்போ எல்லா துறையிலையும் இருந்த மிகப்பெரிய சாதனையாளர்கள் சயின்டிஸ்ட் நிபுணர்கள் எல்லாரும் யுத்த காலத்தில் வந்துச்சு அப்போ நாடு கிட்டத்தட்ட பார்த்தா யார் மட்டும் இருக்குங்க இருக்கிறதுலேயே போருக்கு போக முடியாத நோயாளிகள் குழந்தைகள் பெண்கள் இப்படி இந்த யுத்தத்திற்கு திறமை இல்லாதவர்கள் நான் சொல்ல வார்த்தைகளுக்கு எல்லாம் கோச்சிக்காரங்க பண்ணிக்கணும் யுத்தத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் இன்னும் சாதாரண வாழ்க்கையில சொல்ல போனா கையால் ஆகாதவர்கள் இப்படிதான் இந்த வார்த்தையெல்லாம் வந்தது உலகத்துக்கு அப்படி முடியாதவங்க மட்டும்தான் நாட்டில் இருந்தாங்க மீதி எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிக்கிறது ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது பண்ண முடியும்னா அவங்களாம் யுத்தத்தில் இருக்காங்க அந்த யுத்தம் டெய்லி நடக்குது பேரழிவு நடக்குது யுத்தம் ஆரம்பிச்சு அந்த யுத்தம் ஆரம்பிச்சு பேரழிவுல ஆல்மோஸ்ட் எல்லாரும் இறந்தாச்சு லட்சக்கணக்கான பேர் உதிர்ந்தவங்க எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நாட்டினுடைய மிகப்பெரிய திறமை எல்லாம் இருந்துச்சு கடைசியாக கொஞ்சம் பேர் தான் மிச்சம் இந்த நூறு பேர் சைடு இருந்தாங்களே நூறு பேர் சைடில் எல்லாரும் செத்து போயிடுச்சு யாருமே பாய்க்கல துரியோதனன் இறந்து போயிடுச்சு நூறு பேரில் ஒருத்தர் மட்டும் விகர்ணன்னு பேர் அவர் மட்டும் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த பக்கம் படைய ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் விட்டார் நான் ஆப்போசிட் ஆப்போசிட் அஞ்சு பேர் சைடு பண்ணிட்டார் ஸோ ஆனால் அவங்களும் இறந்து போயிடுச்சு சண்டையில் எல்லாரும் அழிஞ்சு போயிடுச்சு இந்த அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேர் உயிரோட இருந்தாங்க இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் சகாயக்கைகள் மட்டும் உயிரோடு இருந்தாங்க மீதி எல்லாம் வாஷ் அவுட் நூறு பேர்ல இவர் ஒருத்தர் மட்டும் இருக்காரு அவரும் இறந்து போயிடுச்சு வந்து அவரும் இறந்து போயிடுச்சு மொத்தம் அஞ்சு பேரும் வந்து அஞ்சு பேருக்கும் இடையில கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்திருந்தாங்க பேர குழந்தைகள் கூட பிறந்திருந்தாங்க எல்லாம் இறந்து போயிடுச்சு யாரும் ஒன்றும் பாக்கி இல்லை அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் பாக்கி இருந்தாங்க அப்புறம் அரண்மனையில் இருந்த பெண்கள் பாக்கி இருந்தாங்க அவ்வளோதான் மிகப்பெரிய அறிஞர்கள் சயின்டிஸ்ட் பூர்வீகர்கள் எல்லாரும் வாஷ் அவுட் அவர் என்ன பண்றது இடையில எப்ப வேணாலும் யுத்தம் நிக்கலாங்கிறது முயற்சி பண்றாங்க துரியோதனன் வந்து யுத்தம் நிக்கிறது ஒத்துக்கவே இல்லை எல்லா இறந்துமே கடைசியா துரியோதனன் மட்டும் பாக்கி இருந்தார் கடைசியா அவருடைய யுத்தம் பண்ணி அவரே முடிஞ்சு அப்படி அந்த திருத்தராஷ்டிரம் கண்டு தெரியாத அப்பா அவர் அரண்மனையிலே இருந்தார் அவருக்கு தேவையான உதவியாளி அப்படி இப்படி போல அரண்மனையில இருந்த பெண்கள் எல்லா நாட்டிலையும் எல்லா குட்டி நாட்டுல இருந்த சிற்றரசர்கள் அவங்களுக்கு தேவையான உதவியாளர்கள் எல்லாரும் இருந்தாங்க உயிரோடு இருந்தாங்க பெண்கள் ஆனால் பெரிய ஆட்கள் மன்னர்கள் எல்லாரும் இங்க வந்து அழிஞ்சு போயாச்சு சும்மா போருக்கு போக முடியாம இருந்தவங்க மட்டும் குறைந்தபட்ச சோர்ஸ் மட்டும்தான் இருந்தது அப்படி யுத்தத்தில் எல்லாம் அழிஞ்சு போய் திரும்ப இந்த அஞ்சு பேர் என்ன பண்ணுறது தலைமை இந்த ரெண்டையும் சேர்த்து ரெண்டு கவர்மெண்ட்டையும் சேர்த்து ஒன்றா வச்சு ஆட்சி பண்ணாங்க அப்படி ஆட்சி பண்ணி ஜெயிச்சது பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவர்கள் ஜெயிச்சிடலாம் அந்த நூறு பேரும் முழுக்க அழிஞ்சு போயிடுச்சு இவங்க ஜெயிச்சு இவங்க திரும்ப நாட்டை ரெக்கவர் பண்ணி இவங்க ஆட்சி பண்றாங்க அதுக்கப்புறம் நாடு நல்லா ஆச்சு அதுக்கப்புறம் இவங்க இழந்ததெல்லாம் மீட்டு எப்படி ஈடுகட்டுறதோ பண்ணி ரொம்ப திறமையான நிர்வாகம் பண்ணி நாடு நல்லா இருந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு பையன் ஒரே ஒரு பேரன் இருந்தார் அவர் பேர் வந்து பரீட்சித்துட்டு ஒரு பேரை மட்டும் தப்பிச்சு போயிருந்தார் அந்த யுத்தத்தில் அப்பெல்லாம் ஒரு அர்ஜுனன் பையன் அர்ஜுனனுடைய பேரன் அந்த பேரன் வந்து வளர்றாரு வளர்ந்த பிறகு அவர்கிட்ட நான் அந்த பஞ்சபாண்டவர்கள் அவங்களுக்குலாம் ரொம்ப வயசானதுக்கப்புறம் பரீட்சித்து ராஜாவாக்கிட்டு இவங்க வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வனப்பிரஸ்தம் சன்னியாசம் ஞானம் அடையிறதுக்காக கிளம்பிடுறாங்க ஆமாம் மோக்ஷேத்திரை சொல்லிட்டு நாட்டை விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வர நாடு தான் இது இன்னைக்கு அப்படியே வெறும் பதினெட்டு நாள் தான் இது பதினெட்டு நாள் வெறும் பதினெட்டு நாள் எதுக்கும் பதினெட்டு நாள் தான் ஆனால் ஒரு ஒரு நாளும் லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க இப்போ இந்த சண்டை இது முடிஞ்சிச்சு எதுக்கும் இந்த பகவத்கீதைக்கு என்ன இப்படி சண்டைக்காக ரெண்டு தரப்புல இருந்து கூடி நிற்கிறாங்கல்ல சரி இது இடையில வரனால சண்டை போடுறது முடிவாயிடுச்சு ஒரு பக்கம் இந்த அஞ்சு பேர் குரூப் பஞ்ச பாண்டவர்கள் ஒரு பக்கம் நூறு பேர் குரூப் துரியோதனர் குரூப் நிற்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டைக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க நான் சண்டைக்கு தயார் தயார்னு ஒருத்தர் ஒருத்தர் சங்கு ஊதுறாங்க டமாரம் அடிக்கிறாங்க எல்லாம் சண்டைக்கு வந்த உடனே சண்டை போட்டுற மாட்டாங்க நம்ம நாட்டில் சண்டை போடுறதுக்கு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்குன்னு சடங்குகள்லாம் இருக்கு அந்த சடங்குகள்லாம் முடிச்சு அவங்கவுங்களும் தயார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராஜாவும் குட்டி குட்டி ராஜா அவங்கவுங்க படையெல்லாம் நிர்வாகம் பண்ணுவாங்க நிர்வாகம் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் தயாரானதான் அனௌன்ஸ் பண்ணுவார் சங்கு எடுத்து ஊதுவார் அந்த சங்கு வந்து இந்த தலைமைக்காரருக்கு தெரியும் எல்லாரையும் நிர்வாகம் பண்ற தளபதிக்கு தெரியும் யார் யாரெல்லாம் சங்கம் ஊதியிருக்காங்க அப்படின்னா நான் ரெடி நான் ரெடி ஒருத்தர் ஒருத்தர் ரெடி ஆகும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த தளபதி தன்னுடைய சங்க ஊதுவார் இதே போல எதிர் ஒரு ஒரு ராஜாவும் சங்க ஊதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படையினுடைய தளபதி கடைசியை சங்க ஊதுவோம் ஊதுறதுக்கு அப்புறம் என்னன்னா சண்டை ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் சண்டை ஆரம்பிக்க முடியாது எதிரிலாம் கண்டு முன்னாடி தெரிஞ்சாலும் சண்டை போட முடியாது இதெல்லாம் வந்து பகவத்கீதையை பற்றி வர்ற சர்ச்சை என்ன சர்ச்சைன்னா சார் யுத்த காலத்தில் எப்படி சார் பகவத்கீதையை பேச முடியும் இவ்வளோ நேரம் பேச முடியும் சண்டைக்கு அவங்க போய் பேசிக்க முடியுமான்னு ஆர்குமெண்ட் வரும் அதுக்காக இந்த இதை பற்றி சொல்லியிருக்கோம் கூடவே இந்த பகவத்கீதையை வந்து ஆக்சுவலாக அப்படியே படிச்சீங்கன்னா மொத்தம் மூணு மணி நேரம் தேவைப்படுது இதை படித்து முடிக்கிறது சான்ஸ்கிரிட்ல அப்படியே படிச்சு முடிச்சீங்கன்னா மூணு மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சுமாராக மூணு மணி நேரம் பேசிக்கிட்டாங்கன்னு நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அப்படின்னா மூணு மணி நேரம் யுத்தம் நடக்கிற இடத்துல மூணு மணி நேரம் எப்படி பேசிக்க முடியும் எதிரி அடிச்சு கொண்டுட மாட்டோமா அப்படின்னு நம்ம நாட்டு யுத்த முறை தெரியாதவங்களுடைய கேள்வி இது கேள்விதான் தப்பு பதிலில் ஒரு பிரச்சனை கிடையாது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா எல்லாம் எதிரியை பார்த்தாலே அடிச்சு கொண்டுடுவோம் பார்த்தாலே அடிச்சு கொண்டுடுவோம் இவன் அவனை கொண்டதா அவன் இவனை கொண்டதா அதுதான் நம்ம நாட்டில் அப்படி முடியாது நம்ம நாட்டில் பாருங்க எதிர எதிர நிற்பாங்க சண்டை போட்டுக்க ஒரு நேரம் முடிவு பண்ணி வருவாங்க அந்த நேரத்துக்கு அசம்பிளா இருந்தா வந்தது சடங்குகள் ஆரம்பிக்கிறது தான் அந்த யுத்தம் ஆரம்பிச்சாச்சுன்னு அவங்க அவங்கவுங்களும் சடங்குகள் அங்கங்க வழிபாடு பண்ணணும் அந்த அம்பு வில்லெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிட்டு ஊர்ல ரெடி ஆகணும் அப்புறம் அந்த கறி ரெடியா பாலிஷ் பண்ணியிருக்கா ரெடியா இதெல்லாம் பார்க்கணும் வில்லெல்லாம் கட்ட வேண்டியிருந்தா டைப் பண்ணணும் கட்டணும் அங்கே உட்காந்துட்டு தான் பண்ணுவாங்க அதெல்லாம் அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் அதெல்லாம் ஆவையே அப்புறம் யார் யார் எங்கெங்க நிற்கணும்னு அந்தந்த குட்டி தளபதிகள் அவங்க அவங்க அவங்க நிற்க வைப்பாங்க அவங்களுக்கு டியூட்டி பிரித்து கொடுப்பாங்க எல்லாத்தையும் அங்கே வந்து பேசிப்பாங்க அங்கே நிற்கிற ஆங்கிள் பொசிஷன்லாம் முடிவு பண்ணுவாங்க எல்லாம் முடிவு பண்ணுறதுக்குள்ள பல மணி நேரம் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேரம் நிறைய தான் இருக்குது அதெல்லாம் அப்படி அங்கங்க மன்னர்கள் தளபதிகள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரெண்டு தளபதி தலைமை தளபதிகள்லாம் ஊதி முடிச்சதுக்கு அப்புறமும் தான் சண்டை போடலாம் அப்படியே உடனே ஆரம்பிக்க மாட்டாங்க அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு நாட்டு ராஜா தளபதி வேற ராஜா வேறையா இருப்பாங்க அது ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு நாட்டு ராஜா என்ன பண்ணுவார்னா அடுத்த நாட்டு ராஜாவை பார்த்து ஒரு அம்பு விடுவார் அந்த அம்பு வந்து அவர் உடம்பு பார்த்து விட மாட்டார் அவர் நிற்கிற இடத்துக்கு ஒரு நாலு அஞ்சு அடி முன்னாடி வந்து தரையில போய் குத்துற மாதிரி விடுவார் அந்த அம்பு போய் குத்துனதுக்கு என்ன பொருள்னா நாங்க எங்க தரப்புல எல்லா விதத்திலும் ரெடியா இருக்கோம் சந்தைக்கு நீ ரெடியா நாங்க ரெடி அப்படின்னு அர்த்தம் இதுக்கு அந்த எதிர் ராஜா அதே போல ஒரு அம்பு விடுவார் அது வந்து இவருக்கு முன்னாடி கண்ணு முன்னால கீழே கொடுத்தது ஏன்னா அவ்வளவு தூரத்துல குரல் கொடுக்க இல்லை ஏகப்பட்ட பல லட்சம் பேர் இருக்கிற இடத்துல பெரிய சத்தம் காதல் எல்லாம் எதுவும் இருக்காது இப்ப இந்த அம்பு அந்த காலத்துல மொபைல் போனும் கிடையாது இந்த அம்பு இந்த அம்பு வந்து குத்திடுச்சுன்னா அவ அவரும் ரெடின்னு சொல்லிட்டாரு அப்ப பதில் அம்பு வந்தது அவரும் ரெடின்னு சொல்லிட்டாரு இன்னும் அம்பு விடலாம் அப்படிதான் ஆரம்பிப்பாங்க அந்த பதில் அம்பு இருந்தா இவர் விட மாட்டார் கண்ணு முன்னால் ஆள் தெரிஞ்சவங்க கூட கொல்ல மாட்டாங்க அப்ப ரெடியா இருப்பாங்க தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க பதில் வர வரைக்கும் இந்த நேரத்தில் அர்ஜுனர் வந்து இப்படி அர்ஜுனரும் தனக்குள்ள டீம்ல ரெடி பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறார் கிருஷ்ணர் வந்து தேர் ஓட்டி இந்த அட்டப்படத்தில் இருக்க இந்த அட்டப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ல பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவர் அர்ஜுனன் அவர் யுத்தம் பண்ண போறவர் பல லட்சம் பேர்ல அவரும் உண்டு அவருக்கு தேர் ஓட்டுறவர் கிருஷ்ணர் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் யுத்தம் பண்றவங்க எல்லாம் தேர்ல யுத்தம் பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு தேர் ஓட்டி வச்சிருப்பாங்க யானையில யுத்தம் பண்றவங்க யானையை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க யுத்தம் பண்றவங்க பின்னாடி இருப்பாரு அப்படி அர்ஜுனர் தேர்ல இருந்து சண்டை போறாரு தேர விட்டுறவர் கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணர் தான் நம்ம அவதார புருஷர் அப்படின்னு பேசிக்கிறோம் கடவுளுடைய அவதாரம் அவரே பிறந்ததுன்னு பேசிக்கிறோம் அப்படி இந்த அர்ஜுனர் இந்த காட்சிகள் எல்லாம் பாக்குறாரு இந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது இதுக்கு விளக்கம் நாளைக்கு பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு மட்டும் நாளைக்கு விளக்கம் பார்க்க போறோம் சுருக்கமாக சொல்லிடுறேன் அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறார் கிருஷ்ணா இப்படி வந்து ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் தான் ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறோம் இந்த ஒரு குடும்பம் தான் சண்டை போட்டுருக்குது எதிரியா இருக்கிறது எனக்கு அண்ணன் எல்லாரும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் தான் மாமா மச்சான் எல்லாரும் நிற்கிறாங்க என் படையில் இருக்கிறவங்களும் என்னுடைய சகோதரர்கள் மாமா மச்சான் எல்லாரும் இருக்காங்க என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்களாம் இருக்காங்க எல்லாரும் இருந்துட்டு இங்கே சண்டை போட்டுட்டு எல்லாரும் சாக போன எப்படி இருந்தாலும் யார் செத்தாலும் நம்ம உறவினர்கள் இவங்களெல்லாம் கொண்டு இதை நம்ம ஜெயிச்சு எனக்கு என்ன பிரயோஜனம் எதுக்கு நம்ம இதை பண்ணணும் விட்டுட்டு போயிடும் அவன் படைச்சா படைச்சிட்டு போறான் அவன் கவர்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு அவன் நடத்திட்டு போறான் நம்ம மட்டும் போயிடுவோமே அட்லீஸ்ட் நானாவது விலகிக்கிறேன் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றார் இப்போ என்னது நேற்று வரைக்கும் சண்டை போடணும்னு சொல்லி எல்லா மன்னர்களையும் கூப்பிட்டாச்சு எல்லா மன்னர்களையும் இந்த பசங்களோட பேச்சு கேட்டு வந்துட்டாங்க தயார் பண்ணி வீட்டை விட்டு குழந்தை குட்டியை விட்டுட்டு நான் வெற்றியோட வருவேன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தருகிறான் இப்போ வந்து இது சண்டை வேண்டாம் ஒன்று வேண்டாம் எதுக்கு செத்து போகணும்னு சொன்னால் இதெல்லாம் முடியாது இது அவங்க ஒத்துக்கணும் ஸோ இதெல்லாம் தெரியல நம்ம வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு இல்லை நீ இந்த இடத்துல பேசுகிற கேட்குற கேள்வி வந்து நியாயமான கேள்வி கிடையாது இப்போ வந்து அர்ஜுனருக்கு என்ன ஸ்வதர்மத்தை பற்றி சந்தேகம் வந்திருக்கு கரெக்ட் நான் இப்போ சண்டை போடுறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு வேற ஒன்றும் கிடையாது கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டாரு இந்த இடத்துல வந்து ஸ்வதர்மம் எதுன்னு தெரியாம அர்ஜுனர் கேள்வி கேட்கிறாரு இதுக்கு ஒரு பதில சொல்லிடுவோம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு பதில் சொன்னார் பதில் சொன்னது பத்துல அர்ஜுனர் அந்த சொன்ன பதில வச்சுட்டு திரும்ப கேள்வி கேட்கிறார் அப்படின்னா இது எப்படி சரி அப்ப கிருஷ்ணர் பதில் சொல்றாரு அப்படின்னா இது எப்படி பதில் சொல்றாரு அப்படின்னா அது மட்டும் தப்பு இல்லையா அது பதில் சொல்றாரு அப்படின்னா இப்படி இதை ஏன் நீ ஒத்துக்க மாட்டேங்கிற பதில் சொல்றாரு இப்படி அர்ஜுனர் கேள்வி கேட்டு கிருஷ்ணர் பதில் சொல்லிக்கிட்டே போறாரு இந்த கேள்வி பதில் சம்பாஷணை தான் இந்த புத்தகம் பகவத்கீதைங்கிறது என்ன பேசிக்கிட்டாங்களோ மொத்தமா எவ்வளவு மொத்தமா இவ்வளவுதான் மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசிட்டாங்க அப்ப அவன் கொடுத்துருக்க இவ்வளவு பெரிய புக்கா இருக்கு அதெல்லாம் என்னன்னா இப்ப இந்த புத்தகத்திலேயே பாருங்க சமஸ்கிருதத்துல இருக்கு சமஸ்கிருதத்துக்கு தமிழில் இருக்கும் அப்புறம் அதுக்கு வந்து வார்த்தைக்கு வார்த்தை இருக்கணும் அப்புறம் அதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னா ரெண்டு வரிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க பெருசாகிடும் ஆக்சுவலாக அவங்க பேசிக்கிட்டது ரெண்டு வரி தான் புரியுதுங்களா இல்லை சமஸ்கிருதத்தில் நமக்கு என்னன்னு புரியாமல் இருக்கு இது மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டது அதுக்கு கீழே தமிழ்ல இருக்கிறதெல்லாம் நம்ம புரியுற மாதிரி மாத்த தமிழ்ல எழுதியிருக்கு அப்புறம் அதுக்கு விளக்கங்கள் ஒரு ஒரு வார்த்தைக்கும் விளக்கம் இருக்கு அப்புறம் அந்த விளக்கத்தெல்லாம் சேர்த்து பேராவா தமிழ்ல மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கு இதெல்லாம் அவங்க பேசிக்கல அவங்க பேசிக்கிட்டு நமக்கு தெரியாம இந்த சமஸ்கிருதத்துல இருந்த ரெண்டு மொழி அதுக்கு இவ்வளவு விளக்கம் தேவைப்படுது இது தமிழ்ல எப்படி படிக்கிறது ஆக்சுவல் புத்தகம் சைஸ் அவங்க பேசிக்கிட்டது மட்டும் போட்டா இவ்வளவுதான் வரும் அவங்க பேசிக்கிட்டது மட்டும் புத்தகம் போட்டீங்கன்னா இவ்வளவுதான் வரும் இப்ப இதை என்ன பண்றாங்கன்னா இந்த விளக்கமும் நமக்கு புரியணும்னு சொல்லிட்டு பல பேர் இந்த விளக்கத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க மொழிபெயர்ப்புக்கு விளக்கம் எழுதுறாங்க இந்த ரெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விளக்கம் எழுதுறாங்க ரெண்டே ரெண்டு வரைக்கும் இவ்வளவு பெரிய விளக்கம் எழுதுறாங்க அப்படி ஒரு ஒரு ரெண்டு வரைக்கும் புத்தகம் எடுத்து விளக்கம் எடுத்தா அந்த புத்தகம் இவ்வளவு பெருசு வந்துருக்கும் இந்த மாதிரி புத்தகம் இன்னும் பெரிய புத்தகம்லாம் கூட இருக்கு நிறைய பேர் வெவ்வேறு விதமாக எழுதி விளக்கம் தான் அது எல்லாம் நாம சொன்னோம்ல இப்போ வந்து நாம என்னாச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் எழுதுன அது ஒரு நாலு பக்கத்து அப்புறம் ஒரு ஒரு ஒரு வார்த்தைக்கு இப்படி விளக்கத்தை எழுதுனா என்னாச்சு மகாபாரதம்னு ஒரு வார்த்தை சொன்னோம் அதுக்கு விளக்கம் எழுதுனா ரெண்டு புத்தகம் அப்புறம் நானே ரொம்ப குறைச்சலான சொல்லியிருக்கேன் அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் சொல்றேன் உட்கார வச்சு விளக்க சொன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க செவனின் எழுதி புத்தகமா போடணும் அப்படின்னு உட்காந்து புத்தகம் போட்டா அது எவ்வளவு பேசணும் அது எவ்வளவு பேசணும் அதான் நீங்க மார்க்கெட்ல பாருங்க பாராயணம் அப்படின்னு பாராயணம்னா என்னன்னா நம்ம பண்பாட்டில் ஒரு வழக்கம் இந்த இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க டெய்லி அதை ஒரு முறை படிக்கிறதுங்கிறது வழக்கத்தில் இருக்கு படிச்சுட்டே போ ये मां श्रद्धया இந்த மூணு மணி நேரம் அதாவது படிக்கும் போது அந்த அதுக்குள்ள இருக்கிற சொல்லியிருக்கிறது அது அவ்வளோ விளக்கங்கள் இருக்கு உனக்கு தினமும் வந்து செய்யக்கூடிய தவறுகளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கு ஒவ்வொரு முறையும் படிக்க படிக்க படிக்க விளக்கங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு தாய்மொழி சமஸ்கிருதம் அதனால படிக்கும் பொழுதே புரியும் இப்போ சமஸ்கிருதம் படிக்கணும்னா எவ்வளோ காலம் ரொம்ப முதல்ல படித்தாங்க அது அது கொஞ்சம் வருஷம் படிக்கணும் ஒரு அஞ்சாறு வருஷம் படிக்கணும் அப்படின்னு ஸோ குறைஞ்சது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படித்தாலே ஓரளவு நல்லா கற்றுக்கலாம் இது படித்த புரியுற அளவு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தினமும் ஸோ இது தினசரி படிப்பாங்க இல்லையா அந்த படிக்கிறதுக்கு பேர் பாராயணம்னு பேர் வேற ஒன்றும் தினசரி படித்தல் அப்படின்னு பேர் பாராயணம் தான் அதுதான் பாராயண விதி படிக்கும் விதி அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா பாராயண விதிங்கிறது விளக்கம் முடைக்க போடல கரெக்ட் இப்ப நான் ஒரு விளக்கம் சொன்னேன் அந்த விளக்கம் முடைக்க போடல அதனாலதான் புத்தகம் பிரச்சனை அதுக்கு அதுக்கும் விளக்கு போட்டா என்ன பெருசா ஒன்னொன்று விளக்கு போட போட போட அது புத்தகம் பெருசாகிட்டே இப்படி ஆயிடுது இதுல வந்து அப்ப அந்த இஸ்கான்ல கொடுத்துருக்காங்க அது படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை படிக்கலாம் இந்த வகுப்பு முடிச்சுட்டு படிச்சீங்கன்னா உனக்கு புரியும் இது படி முடிச்சுட்டு படிச்சுன்னா இல்லை அந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்துருக்கிறது படிக்கலாமா அல்லது நம்மளை பொறுத்தளவில் பரிந்துரை என்னென்னா இந்த அந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும் ஒரு பார்ட் ஒரிஜினல் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும் அடுத்த பார்ட் மொழிபெயர்ப்புன்னு இருக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் விளக்கம்னு ஒன்று இருக்கும் பொருள் உரை அல்லது விளக்க உரைன்னு பேர் வச்சு போட்டிருப்பாங்க நம்மளை பொறுத்தவரை என்ன சொல்றோம்னா இந்த மொழிபெயர்ப்புன்னு இருப்பாங்க அதை மட்டும் ஒரு ரவுண்டு படிக்க முடியும் புத்தகம் பூரா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடைக்காத பட்சத்தில் இருக்கிற தீர்வை பற்றி நான் பேசிட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் அதுதான் பெட்டர் அதுதான் நல்லது ஏன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம பேசிக்கிற விளக்கம்னா புத்தகத்தில் போட முடியாது ரொம்ப பெருசாக போட மாட்டாங்க விளக்க உரையை எடுத்துக்காம இந்த மொழிபெயர்ப்பு மட்டும் புத்தகம் பூரா ஒரு தடவை படிச்சுட்டு போயிட்டு இருக்கு மீன் எல்லாம் விட்டுட்டு மொழிபெயர்ப்புங்கிறது அந்த தமிழ்ல இருக்கு தமிழ்ல இருக்கு பாருங்க ஒரு பாருங்க இது இந்த அது அதுவும் புரியாது அந்த கீழே கருப்பா தெரியுது பாருங்க இல்ல மூணு வரி தெரியுது பாருங்க தமிழ்ல இருக்கு பாருங்க இதுங்களா முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க அதுல சஞ்சயன் ஆரம்பிங்க சஞ்சயன் சொல்கிறார் அந்த அந்த மொழிபெயர்ப்பு சோகத்தினால் கலங்கிய ஆமாம் அந்த பேராவை பேர் மொழிபெயர்ப்பு அந்த மாதிரி மொழிபெயர்ப்பு மட்டும் ஒரு தடவை படிச்சிருக்கேன் புத்தகம் புரிஞ்சாலும் புரியலனாலும் படிச்சிருக்கேன் ஒரு ரவுண்டு முடிச்ச பிறகு அடுத்த ரவுண்டு படிக்க முடியும் அப்போ வந்து அந்த விளக்க ஒரு இன்னும் பெரிய பேரா எழுதியிருப்பார் அந்த மொழிபெயர்ப்புக்கு கீழே இருக்கும் அந்த புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா இது மொழிபெயர்ப்பா இப்போ இதுதான் அவங்க பேசிக்கிட்டது இது அப்படியே விட்டுலாம் இந்த மொழிபெயர்ப்பு படிக்க முடியும் இதுக்கு விளக்கம் இங்கே பாருங்க ஃபாண்ட் மாத்திருக்காங்க பாருங்க ஃபாண்ட் மாத்திருக்காங்க தெரியுதா இது போல்டா இருக்கு இப்படிதான் இஸ்கான் புத்தகத்துலேயே இருக்கும் இந்த கருப்பா இருக்கும் போல்டா இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு எல்லாம் ஒரு ஃபாண்ட் போட்டிருப்பாங்க எங்க பார்த்தாலும் அந்த அதில் போகும் விளக்கத்துக்கு ஃபாண்ட் மாத்திடுவாங்க இந்த விளக்கத்தை இப்போதைக்கு படிக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இதை மட்டும் படிக்கணும் இதை படித்ததுக்கு அப்புறம் என்ன படிக்கணும் இதை படிக்கணும் அப்புறம் என்ன படிக்கணும் இங்கே பாருங்க இங்கே இன்னும் வரல அடுத்த பொருட்கள் தான் வருது இங்கே இங்கே இருக்கு அப்புறம் என்ன படிக்கணும் இதெல்லாம் விட்டுணும் அப்புறம் இதை படிக்கணும் இந்த நாலு வரி இருக்கு பாருங்க அப்புறம் இந்த ரெண்டரை வரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி படிச்சிருக்கோம் இது விளக்கம் சமஸ்கிருதத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலாவது அந்த புத்தகத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் பேர் வந்து விளக்கம் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு இந்த மொழியில் இந்த மொழியில் இருக்கிறது அப்படியே பேசினா தமிழ்ல பேசினா இப்படி இருக்குமோ அது அதுக்கு விளக்கம் விளக்கம் விளக்கத்தை விட்டுருங்க மொழி இது வந்து இது எப்படி படிக்கணுன்றது இது யாராவது சொல்லி கொடுத்தா படிக்க முடியும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் தெரியலனால யாராவது சொல்லி இங்கே போட்டிருக்கிறதே தான் இது ஆ தமிழ் தமிழ் தமிழ் எழுதி இதுஞ்சி இது ஒரு ஒரு வார்த்தையை எடுத்து அதுக்கு மொழி வார்த்தைக்கு வார்த்தைக்கு தனி அர்த்தமா வார்த்தை வார்த்தை மொழிபெயர்ந்துட்டு அப்புறம் இந்த வாக்கியத்தை மொழிபெயர்க்கலாம் இந்த இந்த ரெண்டு சுல வரியவும் மொழிபெயர்த்து போட்டுருக்கேன் டோட்டலா இங்க வந்து சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தை அப்படியே தொடர்ந்து இதுல வந்து வந்துருச்சு அதனால இது புரியாது சரி சரி இதை படிச்சா புரியும் இந்த மாதிரி இதை மட்டும் படிச்சு முடிச்சிட வேண்டியது ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு அப்புறமேலுக்கு இதையும் இதையும் சேர்த்து படிக்கணும் இதை படிச்சுட்டு இதை படிக்க முடியும் இது மட்டும் இப்போ தனியாக புக்காகவும் இருக்கு அது அப்படி புத்தகம் பெரும்பாலும் இல்லை இல்லை நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கலாம் கம்ப்யூட்டர் இருந்தால் தனியாக அதை மட்டும் டக் எடுத்து எடுத்து எழுதிக்கலாம் இது பண்ணிட்டோம்னா இல்லைன்னா இது அப்படியே ஸ்கேன் பண்ண வேண்டியது ஸ்கேன் பண்ணி எடிட் போய் ஸ்கேன் பண்ணது அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வரிசை பண்ணிட்டு அப்புறம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி ஏதாவது பண்ணுங்க இருக்கிறதுல குறைவான தொந்தரவோட இருக்கிறது தான் இந்த அதுக்காக தான் நம்ம இந்த புத்தகம் வாங்கியிருக்கோம் இதில் பார்த்து விளக்கம் இருக்காது இதை மட்டும் படிச்சா போயிடலாம் கொஞ்சம் பக்கத்தில் பக்கமாக புறக்கிட்டு போயிடலாம் அதுக்காக தான் இதை வாங்கியிருக்கோம் ஓகே நம்ம ஆஃபீஸ் போயிடுச்சு என்னது என்னெல்லாம இருக்குங்க தி மவுஸ் ஓ இது வந்து இந்த யூஎஸ்பி ஆ இருக்கிற லாஜிஸ்டிக் தான் நல்ல ஒரு அவசியம் சரி சரி ஆனால் லாஜிஸ்டிக் தான் வாங்கி போயிட்டு போயிட்டு ரெண்டு வருஷம் தான் ஆச்சு அது வாங்கி அப்படிங்கிறது போயிடுச்சு நம்ம யூசேஜ் பொறுத்துச்சு நீங்கள் அதிகமாக லேப்டாப்போட நீங்கள் மவுஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அதனால சம் யூசேஜ் பொறுத்து வாய்ப்பு நான் கேள்விப்பட்ட லாஜிட்டுக்கு எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்னு முதல்ல ஓனர்கிட்ட கேட்டேன் அப்போ வந்து அவர் சொன்னார் அதுக்காக தான் எப்பயும் நான் லாஜிட்டுக்கு உங்களுக்கு காசு கொடுத்தாலும் நிலையாக இருக்கும் பயப்பட வேண்டாம் நான் பார்த்தா ரெண்டு வருஷம் போயிடுச்சு it used to be opposite ah, இது இந்த டப்பா நான் வச்சிருக்கணுமா இல்லைங்க இது சீவி தான் மூல அது சீரியா அது டப்பான மூல இல்லைங்க இது சீவி ஓ அது இடத்த அடைக்கணும் இது ஒரு பீஸ் இவ்வளோ சீவி இல்லை அது ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் ஓகே எத்தனை இதுக்கு போடுறது பின்னு ஒரே ஒரு இது எத்தனை பின்னு இல்லை ஒரு பிசிக்கு போட முடியும் இது கேட்கும் போது பார்த்தீங்கன்னா தேவையான மீதி மீதியெல்லாம் அக்சசரிஸ்லாம் போட்டுருப்பாங்க flash player C driver camera சம்மந்தப்பட்டது எல்லாம் ஏன்னா இவர் இதை பற்றி பேசிட்டு இருக்காரு நெட் சம்மந்தமான விஷயத்த இல்லையா அது டிரைவர்ஸ் கண்டிப்பாக போட்டுருவாங்க எல்லாம் அந்த ரெடியாக சரி சரி சிபி உள்ள இருக்கு உள்ள இருக்கு இவ்வளோ பாக்ஸ் இண்டஸ்ட்ரி